கிருபினாலே சென்ற நாட்களில் எல்லாம் சேதமடுக்காதபடி காக்கப்பட்டு கடந்த வாரத்தில் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் பத்துகளுக்கும் தேவனாகிய கத்துடைய பலத்தகர நம்மை விடுவித்து பாதுகாத்து இந்த வாரத்தை முதல் நாளாக இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவன் நமக்கு இறக்கம் பாராட்டியிருப்பதற்காக என்பது தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் உலகமெல்லாம் பண்டி காய்ச்சல் என்ற ஒரு பீதியினாலே கலங்க கலக்கமடைந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்கள் ஐசியுவான்களும் படித்தவர்களும் பட்டதாரிகளும் பணக்கார எல்லாருமே கலக்கமடைந்து கொண்டிருக்கிற நாட்களை நாம் மகிழ்ச்சியோடு கூட கலக்கமில்லாத ஒரு வாழ்வு அடைந்து வாழ்வதற்கான ஒரு கருவி பெற்றுக் கொண்டமைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்தி மையப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாள் இயக்கத்துடைய அவையானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தருப்போற சில வேத பாகங்களை ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறார் வெளிப்படுத்தலாகவும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஒரு வாசிப்போம் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மைமானவைகள் இவைகளை எழுது என்றார் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் என்று அப்போசனாகி பரிசுத்த யோவான் விதமாக எழுதி சிங்காசனத்தில் விட்டிருந்தவர் அருவரட்சகராக இயேசு கிறிஸ்து இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார் என்று வேதவாக்கிய விதமாக விளங்குகின்றது எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லியிருக்கின்றபடினால் எப்படி அந்த புதிதாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது நம்மில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அந்த புதிதாக்கப்பட்டவருடைய மேன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை இறைமக்களாகி நாம் மறுபடியும் உணர்ந்து நாம் புதிதாக்கப்படுகின்ற நிலைமைகளை சரியாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருளம் பெற்றுகின்றார் பழமையிலிருந்து நாம் புதியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் இது எதற்காக என்பதையும் யார் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நன்கு உணர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எப்பொழுது அந்த புதிதாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது எங்கே அது நடக்கும் என்று சொல்லி இங்கே அப்போசனாகிய பரிசுத்த பவுல் எழுதுவது வாசிக்கலாம் ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து குளிர்ந்தால் புது சிறுசியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி இவ்விதமாக பேசலாகி பிரசுத்த பவுல் எழுதுகின்றார் ஆண்டவர் சொன்னால் நான் எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறேன் அலேலியா அலேலியா எப்போது புதிதாக்கப்படுகிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது உலகத்திற்கு இருக்கிற யாரும் மாறிக்கொள்ள மாட்டார்கள் வேஷத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாமே தவிர வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியாது ஆகினால் எல்லாவற்றையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன எங்கே கொண்டு வந்து புதிதாக்குறார் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் நம்மை கொண்டு வந்து புதிதாக்குகின்றாராம் ஒருவன் கிறிஸ்துவ கொண்டிருந்தால் புது சிகிச்சையாக இருக்கிறான் தலைவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அது எப்போது ஒளியும் என்றால் கிறிஸ்துக்குள் வரும்பொழுது மாத்திரமே ஒழியும் மனிதனை கிறிஸ்துக்குள் அதுபடி தடை செய்வது பாவம் என்று சொல்லி பரிசுத்தவதன் சொல்லி இருக்கின்றபடினால் பாவத்தோடு இருக்கின்ற யாரும் கிறிஸ்துக்கு ஆராதனை செய்யலாமே தவிர கிறிஸ்துக்கு உள்ளே நட முடியாது என்று சொல்லி பரிசுத்தவதன் நமக்கு படிப்பிக்கின்றது விவசாயி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆறு இரண்டாவது வாசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செறிவிடாதபடிக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செறிவிடாதபடிக்கு உள்ள முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அக்கிரமம் செய்து கொண்டு பாவம் செய்து கொண்டு ஆண்டவருக்கும் ஆராதனை செய்கிற கூட்டங்கள் பெருகிக் வருகின்ற நாடல்களும் பாடல்களும் அலங்காரமான ஆராதனை நடக்கின்றது எல்லாம் அக்கிரமக்காரனும் ஆகாமிக்காரனும் கொள்ளைக்காரனும் கலப்படம் பண்ணுகிறவர்கள் சேர்ந்து ஈனமான ஆராதனை நடத்துகிற காலமாக இருக்கிறபடினால் ஆண்டவர் செல்வரால் சகலத்தை நான் புதிதாக்கப் போகிறேன் ஒரு கிறிஸ்து கொண்டிருந்தால் புது சரிசியாக இருக்கிறான் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக என்று சொல்லி இருக்கிறபடினால் தேவனுக்குள் செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை ஹலோலியா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனை கிறிஸ்துக்குள்ளாக ஆக்கக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கின்றதே அந்த வாழ்வுதான் அவனை புதியவனாக மாற்றும் என்று சொல்லி பரிசுத்தாவி எனவர் சொல்லுகின்ற ஆதியாகமும் மூன்றாம் ஆறு ஒன்பது பத்து வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இறைவனோடு கூட ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தேவ மைமைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளையும் சாத்தான் பாவம் செய்ய வைத்து அந்த மகிமை இழக்க செய்து விட்டான் என்று சொல்லி பரிசுத்தவேதாக மத்தியில் வாசிக்கின்ற வாசிக்கலாம் அந்த தேவனோடு ஐக்கியமாக இருந்த மனுஷன் அதுவரை எந்த பாவமும் செய்யாதவன் பாவம் செய்த உடனே அவர் எங்கே போறான் தெரியுமா ஆண்டவரை விட்டு விலகி வெளியே போக ஆரம்பிக்கின்றான் வெளியே போனவர்களை கொடுத்து நம்ம நேரம் தப்பாக எண்ணலாம் இங்கே யாரோ தப்பு பண்ணிட்டாங்க அதான் வெளியே போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் தேவன் உள்ளே கொண்டு வந்திருக்கிற ஒரு மனுஷன் யாருமே பிரிக்க முடியாது என்னுடைய ஆண்கள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது அது ஒருவன் என்னிடத்திலிருந்து மறுத்துக் கொள்ள மாட்டான் பின்ன ஏன் அப்படி செல்கிறார்கள் தெரியுமா அவர்கள் கற்பனையை மீறுகிறார்கள் உங்களுக்கு தெரியாதது கடவுளுக்கும் அவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் சபை மக்களை பற்றி நகரை பற்றி எங்களுக்கு தெரியும் யாரும் தீர்ப்பு செய்யாதிருங்கள் அதனால யாராலும் ஏவாலும் தவறு செய்யவில்லை என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் பாவம் செய்துவிட்டார்கள் கற்பனை மீறிவிட்டார்கள் உடனே அவனே ஒழிய ஆரம்பிக்கின்றான் பிரியமான தேவஜானமே நாம் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம தவறுகள் வரும்பொழுது குறைகள் வரும்போது மீறுதல் வரும்பொழுது ஆண்டு விட்டு மறைந்து கொள்கின்ற ஒரு அனுபவம் தேவனுடைய மனிதனை கொண்டு ஒழித்துக் கொள்கின்ற ஒரு அனுபவம் உண்டாகிறது எதை காட்டுவது தெரியுமா நம்முடைய உள்ளத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பு குறைய ஆரம்பித்து இதனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத உணர்வுகள் உருவான உடனே இந்த அனுபவங்கள் வரும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் ஆகாம் ஓடி ஒழித்துக் கொண்டான் என்று சொல்லுகிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒழித்தவன் அப்படியே ஆண்டு விட்டுவிடவில்லை என்ன செய்தார் அடுத்த வசனம் வாசிக்க அடுத்தாலே ஒரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனம் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த எடுத்து அவனை எடுத்த மண்ணை பண்படுத்துவதற்காக தேவனாகி கருத்தவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் பரிதாபமான நிலைமை மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மண்ணை பண்படுத்துவதற்காக அல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவன் ஏதேனும் ஒரு தோட்டத்தில் சிறப்பாக நடத்த வைத்திருந்த போதிலும் அது அங்கே தவறு செய்துவிட்டபடியினால் அவனுக்கு எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும்படியாக தோட்டத்தை விட்டு துரத்து விட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு சீவ வெளிச்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஆமா கடற்கைதான் அதற்கு வாசல் இருக்கின்றதாம் ஆகையினால் அந்த வாசல் வழியாக மறுபடியும் யாரும் அவருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே பிரவேசித்து விடாதபடி அங்கே சுடவேலி பட்டயங்கள் வைக்கப்பட்டது கேராபெண்கள் காவலுக்கு வைக்கப்பட்டால் என்று வேதம் சொல்லுகின்றது கிறிஸ்துக்குள் வருவது அவரவருடைய விருப்பத்தின்படி வருகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்துக்கு வரமாட்டார்கள் பிரியமான தேவ ஜனமே சங்கீதத்தில் நாம் இப்படி வாசிக்கிற இருபத்தி நாலாம் சங்கீதம் ரெண்டு முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது யார் இந்த பரிசுத்தபுரத்தில் நிற்பான் என்று சொல்லி தாவிதை சொல்வதை வாசிக்கலாம் யார் கருத்துடைய பருவத்தில் ஏறுவான் யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன்னுடைய ஆத்மாவை மாயக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கருத்தரால் ஆசீர்வாதத்தையும் அவன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் என்று சொல்லி பரிசுத்த தாவித விதமாக எழுதுகின்றான் பிரியமானவர்களே இது கர்த்தருடைய பர்வதம் இது கிறிஸ்துவனுடைய சரீரம் இந்த சரீரத்துக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷன் வந்தால்தான் அவன் புது சிகிச்சையாக ஆக முடியும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு படிப்புகிறது என்பதை உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் மற்ற இடங்களில் பிரசங்கள் உண்டு பாட்டுகள் உண்டு பரிசுத்த எல்லாமே உண்டு புது சிறுத்தியால் ஒரு மனுஷன் மாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பழையங்கள் எல்லாம் ஒளிந்து போயின எப்பொழுது ஒளிந்து போகும் தெரியுமா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் ஆயுதமாய் பழையவர்களெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒரு புதிய சிகிச்சையாக மாறுகிறான் என்று வேதம் சொல்லுகின்றபடினால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கருவி நம்ம எல்லாருக்கும் தந்தமைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்தரித்து சோத்திரம் செலுத்துவோமாக ஆகியானவர் தான் இதை செய்கின்றார் எப்படி செய்கிறார் இந்த தீர்த்தங்கள் நிறுவனம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது சிலத்திலே பரிசுத்த போதனை விதமாக சொல்லுகிறதை வாசிப்போம் தீர்த்து மூன்றாம் அதிகாரம் நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நிகழ்ச்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் அலேலுயா எங்கே புதிதான நிலைமை உருவாகிறது தெரியுமா அந்த முழுக்கில் தான் உருவாகின்றது அந்த முழுக்க தவறாக இருக்கும்போதுதான் மனிதன் எல்லாரும் தவறாக கிறிஸ்து வெளியே தான் இருப்பார்கள் அங்கே மறு அவருக்கு உண்டாகாது போனால் பழைய ஜென்மத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்க கொடிகாரன் குடிகாரன் குடிகாரனாகவும் கொள்ளைக்காரன் கொலைக்காரனாகவும் உபச்சாரம் பண்ற உபச்சாரம் பண்றாகவும் கடவுள் சேரம் எல்லாரும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கேட்டால் சொல்வார்கள் மனுஷன் பாவிதானே என்று சொல்லிக் கொண்டு போவார்கள் ஞானஸ்நானம் என்று எதற்கு தெரியுமா மறு ஜென்மத்தை உண்டு கொண்டிருந்தது அவரை புது சிகிச்சையாக மாற்றுகிற ஒரு இடமாக இருக்கின்றபடினால் அதை இந்த திருச்சபையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டனுடைய வார்த்தை புதிய சேவையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற நான் சில நீதியின் கீழ் நிமித்த அவர் நிகழ்ச்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய நான் ரட்சித்தார் பரிசுத்தாவியார் அந்த புதுமையை செய்து கொண்டே இருக்கிறார் அலலியா அலலியா எல்லாவற்றையும் புதிதாக்கி கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது அது எவ்விதமாக நடக்கிறது என்பதை ஏன் அப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சிலவசனத்தின் மூலமாக வாசிப்போம் எஸ்வரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பன்னிரண்டு வரை உள்ள வசனங்களிலே ஈவிதமாக எழுதியிருக்கிறத வாசிக்கிறார் எஸ்வரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் இங்கு எஸ்தர் அதாவது ஆகாசுவர் ராஜாவுக்கு ஒரு மனவாட்டு தேவை ஒரு மனைவி தேவை அதற்காக நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் உள்ள கனிப்பெண்கள் எல்லாரும் கனிமாடத்துக்கு அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள் அதில் ஒரே ஒரு பெண் மாத்திருந்தான் மனவாட்டியாவாள் என்று சொல்லி தெரியலா இருக்கும் பின்னையே இவ்வளவு பேரை கூட்டிச் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எண்ணலாம் அவர்கள் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்து தான் ஒருத்தியை தேர்ந்தெடுக்க போறார் என்று சொல்லுவேன் சொல்லுகின்றது அதுபோல உலகம் எங்கிலும் உள்ள ரட்சிக்கப்பட்ட மக்கள் பெரும்பகுதி மக்கள் கூட்டமட்டமாக இருக்கிறார் அவர்களுக்கு வேறு இடம் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இது மனவாட்டியாக ஆகக்கூடிய ஒரு தன்மை என்பதை மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படும் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் கிறிஸ்து கொண்டிருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான் பழையர்கள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின லியா ஏன் மற்றவர்களை விட நாம் புதிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏன் புதிதாக்கப்பட வேண்டும் நமக்கு மாத்திரம் வேறொரு முறையா என்று சொன்ன என்னெல்லாம் எண்ணலாம் அது எஸ்வரின் புத்தகத்தில் அமைப்படி வாசுகிற எல்லாருக்கும் அமிதமாக ஒரே இடத்திலே ஒரு மாடத்திலே வைத்தில்லாருக்கு சுத்திகரிப்பு நடந்தது எஸ்தருக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டது என்று ஒன்பது பத்து வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் மைக்கில் இருக்கிற வாசி பெண் பார்வைக்கு நன்றா இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது ஆகையால் அவள் <coughs> சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவர்களை அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரவன் இருக்கிற ஏழு தாஜ்மார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கண்ணுமானத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாஜ்மார்களையும் அந்த பெண்ணுக்கு அதாவது அந்த பெண் அவன் பார்வைக்கு அதாவது ஏகாயினுடைய பார்வைக்கு மிக நன்றாக இருந்தபடியினாலே ஏகாயின் வசத்தில் எல்லா பெண்களும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் பிதாவாகி நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்துகின்ற வேலைதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது அது பரிசுத்தாயனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அகையினால மறுஜென்மம் ஒழிக்கினாலும் பரிசுத்தாகிய நம்முடைய புதிதாக்கங்களாலும் ரட்சித்தார் என்று பவுல் எழுதியிருக்கின்றது போல இந்த எஸ்தருக்கு அவருடைய கண்களிலே தாய் கிடைத்தபடினாலே அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தாய் கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரமன் இருக்கிற ஏழு தாண்டுமார்கள் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கனிமாடத்திலே சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாண்டிமார்களை வைத்தான் என்று சொல்லியிருக்கின்றது தனியாக ஒரு இடம் எல்லாரும் ஒரே உபதேசம் ஒரே ஆலோசனை ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் இது மாத்திரம் தனிமையாக இருக்க ஆரம்பித்திருக்கிறது நாம் அப்படி யாரை மறுத்து வாழ வேண்டும் என்று விரும்பி நாம் இப்படி இருக்கவில்லை ஆண்டவரை எப்படி வைத்திருக்கிறார் பிரியமான தமது எல்லா பெண்களுக்கும் பேசிக் கொள்கிறார்களாம் புதிய ரசனக்காரர்கள் தங்களை மாத்திரம் தனித்து வைத்துக் கொள்கிறார்கள் யாரோடு சேருகிறார்களே அவர்களுக்கு இன்னும் தனி உபதேசங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் இல்லை அதை பரிசுத்தாவியருடைய கட்டளை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இந்த ஸ்திரீக்கு மாத்திரம் ஏழு தாதிமார்களை கொடுத்து ஏழு உபதேசங்களை கொடுத்து இவ்விதமாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருப்பதனுடைய நோக்கமானது இறைவனுடைய பரிபூர்ணமான திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களும் கண்ணியர்கள் தான் கண்ணியர்களுக்கு தொகை இல்லை என் புறாவோ என் உத்தமையை ஒருத்தியே என்று எழுதியிருக்கின்றது போல அந்த உத்தமருடைய கூட்டத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இறமக்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகினால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் புதிய புதியதாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் இனி வாசிக்கிற பதினொன்று பன்னிரண்டு வசனம் மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்ரீகளின் முறைமைப்படி பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்ட தீர்ந்த பின்பு ராஜாவாகி பிரவேசிக்க அவளவருடைய முறை வருகிற போது இவ்விதமாக ஒரு வருஷ காலமாக சோடிக்கப்பட்ட பிறகு சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் ராஜாவுக்கு பக்கத்தில் போவதற்கான முறை வருமாம் ஊராக போகலாம் அந்த பேரை சொல்லி அவர் பக்கத்தில் அழைக்காது போனால் மறுபடியும் அவர்களுக்கு நிற்கக்கூடாது வெளியே போய்விட வேண்டும் இப்படி விதமாக போய் போய் எல்லாரும் போன பிறகு எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த முறை வந்த பிறகு அவள் அந்த பட்டத்து சரியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டாள் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கின்றது ஒரு வருஷ காலமாக அந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது ராஜாவுக்கு உலக பிரகாரமான ஒரு அரசனுக்கு ஒரு பெண்ணை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு வருஷ காலமாக சுத்திகரித்து சுத்திகரித்து அழகுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்குமானால் പിതാവായ ദൈവം നമ്മുടെ കുമാരനായ സുഖർത്തു രണ്ടായിരം ആണ്ടുകളാക അവരുടെ ഭാര്യയിൽ ആയിരം വർഷം ഒരു നാൾ പോലെ എടുക്കേണ്ടത് അതിനാൽ അടിമയാണ് ദേവജനമേനമേ ശുദ്ധീകരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിന്റെ നോക്കമാണിത് നാം അവർക്ക് മണവാട്ടികളാക മാറ വേണ്ടുമെന്നതിർക്കാക എല്ലാവറ്റെയും പിന്നാക്കപ്പോകലേ നാളെ അറിയാം இன்னும் நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காணப்படுற பழமைகள் எல்லாம் சீக்கிரமாக மாறி எல்லாம் புதிதாக ஒரு சூழலை வரப்போறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் ஒருவன் கிறிஸ்து கொண்டிருந்தால் புது சிறுச்சியாக இருக்கிறார் ஹலே நுயா ஹலே நுயா பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாய் என்று சொல்லியிருக்கின்றபடினால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தது இப்படி ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக என்று பவுலடியார்கள் எழுதுகிறார் யூத மதத்தினுடைய ஒரு பெருந்தலைவன் கிறிஸ்தவ மதத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த பயங்கரமான தீவிரவாதி இயேசுநாதனை உலக ரட்சகராக அறிந்து கொண்ட பிறகு அவர் மூலமாக பாவமதிப்பாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட பிறகு பரலோகத்தினுடைய தெய்வீக ரகசியங்களை மூன்றாம் மாணவருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனால் கற்று கற்பிக்கப்பட்ட பிறகு அவர் இந்த ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கொண்டே வருகின்றார் ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தான் தம்மை அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று எபேச சபையாருக்கு நிருபம் எழுதும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசங்களிலே இப்படி அவர் சொல்லுகின்றார் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து வரைதுறை முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழைத்ததுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு நம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் எதற்காக ஒப்புக் கொடுத்தார் தெரியுமா ஒரு சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக எல்லாரையும் சுகாதாரங்களுடைய பிள்ளைகளான இவங்களை மாத்திரம் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறார் என்று சொல்வது என்னலாம் நம்முடைய நிலைமைகள் நாம் அறிந்து பெருமை பாராட்டுவதில் தவறில்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கு நான் சுத்திகரித்து அதை நான் முதலில் சொன்னேன் இந்த புதுப்பித்தல் எங்கே வருகிறது என்று சொன்னால் ஞானஸ்தானத்தில் உண்டாகின்றது அந்த ஞானஸ்தானம் ஒரு ஆளுக்கு சரியாக கொடுக்கப்படாதிருந்தால் ஞானஸ்தானத்தில் சரியான ஒரு சுத்திகரிப்பு ஒரு ஆத்மா பெற்றுக் கொள்ளாதிருந்தால் பழைய ஆளாக தான் கடைசி இருந்து கொண்டே இருக்கும் யாராவது முக்கி கொடுத்திருக்கலாம் நல்லதுதான் அந்த முழுக்க பொழுது என்ன நடந்திருக்கிறது அழுக்கு போயிருக்கிறோம் இன்னும் சொல்லி பார்க்க வேண்டும் இல்லாது போனால் மறுபடியும் குளித்து அழுக்கை போக்கிக் கொள்ள வேண்டும் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கு நான் சுத்திகரித்து கரைதுறை முதலானுகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் மாசற்றதுமான சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஒரு புதிய சிறுச்சியான ஒரு சபை கரை இல்லாத ஒரு சபையை முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு சிலுவையில தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது அந்த சுத்திகரிப்பு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் ஆரம்பமாகிறது என்று சொல்லி இங்கு பரிசுத்த போர் எழுதுகின்றார் நீ சடங்காச்சாரமாக ஞானசாரம் கொடுக்கப்படுகிறது கண்டவர்களுக்கெல்லாம் முக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இயேசு என்று சொல்லிட்டா போதும் என்று சொல்லி முற்றுவிடுகிறார்கள் அது சுத்திகரிப்புக்கான உபதேசம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அந்த இயேசருக்கு ஏழு தாலிமார்களை கொடுத்து தனி தனியாக தனியாக ஒரு கன்னிமாடத்தில் வைத்து சுத்திகரிப்புக்கு வேண்டிய யாபத்தையும் கொடுத்து அவளை மனவாட்டியாக நிறுத்தினது போல பரிசுத்த ஆவியானவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகிய நாம் திருச்சபைக்கு வந்திருக்கிற நோக்கத்தை இன மக்கள் நன்கு உணர்ந்து நம்மை ஆண்டு பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கொடுக்கின்ற அவசியத்தை சரியாக புரிந்து கொண்டு இன்னும் காணப்படுகிற கரைகளையும் குறைகளையும் முற்றிலுமாக நாம் திருவசனத்தின் மூலமாக மாற்றிக்கொண்டு புதிய சிகிச்சைகளாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் முதலாவது நம்மளே நம்முடைய மனம் புதிதாகிக் கொண்டே வருகின்றது ரோமர் நிறுவனம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வாசிக்கலாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருதுவமாகுங்கள் என்று பரிசுத்த போவன் எழுதுகின்றார் மனம் புதிதாக வேண்டுமானால் உடலும் கொஞ்சம் புதிதாகித்தான் ஆக வேண்டுமா இல்ல உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மனமாத்திரம் போதும் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறார்கள் வேதம் அப்படி சொல்லவில்லை உள்ள அகத்தினுடைய அழகுதான் முகத்திலே தெரியும் என்று சொல்லி சொல்வார் உள்ளத்திலே கெட்ட சிந்தனைகளும் தீய உணர்வுகளும் பாவேச்சைகளும் இருந்து கொண்டிருக்கும் உடம்பை உடம்பை அதிகமாக பாவத்துக்கு அலங்கரித்து வைத்துக் கொண்டு அந்த உள்ளம் அப்படித்தான் இணைந்து வாழ முடியுமே தவிர அதனால பிரபஞ்சத்து ஒத்த வேஷம் தெரியாமல் ஏன் இந்த கூட்டம் அந்த வேஷத்தை எல்லாம் மாற்றியிருக்கிறது அப்படி யாரு சொன்னது ஆண்டவர் இப்படி அலங்கரிக்க கூடாது என்று சொன்னாரா என்று சொல்லி கேட்பார்கள் போதத்தில் எழுதியிருக்கிறது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மனம் யாருடைய மனம் புதிதாகிறதோ அவர்களுக்கு தான் தேவனுக்கு எது பிரியும் தேவனுக்கு எது பிரியமில்லை என்று சொல்லி தெரியுமா அப்படி எல்லாருக்கும் அது தெரியவே தெரியவே முடியாதுன்னு சொந்த மனம் வந்து தப்பையே செய்து கொண்டிருக்கிறது தவறையும் செய்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது தேவனுக்கு அது பிரியமானது சொல்லி அறிவதற்கு இந்த மனம் விரும்புகிறது இல்லை மக்களுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் உலகத்தாருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் தங்களை நேசிக்கிறவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் இதுதான் எல்லாருடைய மனமும் ஓடிக்கொண்டிருக்கிறத தவிர தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் தேவ சித்தத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்லி மற்றவருடைய உள்ளம் எப்படி புதிதாக காரணம் என்ன தெரியுமா பிரபஞ்சத்துக்கு உத்தவேஷம் தரிக்க மாற்றப்படவில்லை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு உத்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்பது பகத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஹலேலியா மனம் புதியாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகிறது இதை பார்க்கிறதால் ஆச்சரியப்படுகிறார் என்ன இப்படி தோற்றம் எல்லாம் மாறிவிட்டது ஏன் அப்படி என்று சொல்லி ரொம்ப கஷ்டமா ஒன்று இல்லையா இப்படி ஏன் மாறிவிட்டால் என்று சொல்லி பலர் எண்ணலாம் ஆனால் நாம் அப்படி மாறவில்லை இறைவனுக்காக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்ம கொண்டிருக்கிற மனசு மனசுத்தாவியான நம்ம இப்ப மாற்றிக் கொண்டிருக்கின்றபடியினால் நம் தேசு கிறிஸ்து ஒரு மனநாட்டியாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறபடியினால் அவர் இப்படி நம்மை புதிதாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஹலோ லூயா ஹலோ லூயா ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க ஆகையால் தேவண்ட பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் ரொம்ப கருவந்தமாக மறுமுகம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இனி நிறைந்த நிரந்தரமான மறுமுகம் அடைவதற்கு தடையாக காணப்படுவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது நாம் விசுவாசித்து இனிமமாக உலக ஆடம்பரங்களை வரைத்து வந்திருக்கின்றபடினால் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் ஆன்மீகத்தில் ஒரு விடுதலை ஒரு புதுப்பிக்கப்பட்ட தன்மை கிடைத்திருக்கிறது என்று பரிசுத்த பேதில் எழுதுகின்றார் விசுவாசத்தில் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருந்துபமாகுங்கள் அலேயா இப்போ இந்த பாவங்களை மறுபடி நினைக்காதபடி சிறுவர் மக்களைப் போல மறுபடி எய்த்துக்கு போக வேண்டும் என்று விரும்பி அவர்கள் மனாந்திரத்தை அழிந்து போனது போல நம்முடைய வாழ்க்கை இருக்காதபடிக்கு நாம் முன்னேறி சென்று இயேசுநாதருக்கு ஒரு மனவாட்டியாக இருப்பது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறபடினால் மறுபடியும் பாவத்தை விரும்பாதபடி ஆத்மா இப்போது புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக காணப்பட வேண்டும் என்ற உணர்வுடையவராக நாம் காணப்பட வேண்டும் என்று நபர் சொல்லுகின்றார் எபேசர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மக்களும் கருத்துடைய சுத்தம் என்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டால்தான் அதன்படி நடக்க முடியும் என்று சொல்லி பரிசுத்த போவில் எழுதுகின்றார் ஆதியானில் மதியேற்றவர்களாகாமல் கருத்துடைய சுத்தம் உள்ளது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அலேலியா மீட்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு சொந்தமானவர்கள் இல்லையா நாம் எதை செய்தாலும் இறைவனுக்காகவே செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருக்கு நாம் சொந்தமானவர்களாக மீட்கப்பட்டு விட்டபடியினால் நாம் எல்லாமே ஆண்டவருக்குரியவர்களாக மாறுகிறவருடைய சொத்தை வாங்கினாலும் சரி பிள்ளைகளை வாங்கினாலும் சரி அதாவது பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்தாலும் சரி பிள்ளைகளை படிக்க வைத்தாலும் சரி உத்தியோகம் எல்லாமே கடவுளுக்காக கடவுளை விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணவு நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் நீங்கள் மதியேற்றவராக இருக்காதபடி கட்சியுடைய சுத்தம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் பிரியமான தேவஜனமே கருத்துடைய சுத்தம் செய்யாதவர்கள் கருத்திற்கு மனவாட்டிகளாக மாறவே முடியாது பாருங்க ஒரு புன நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு மாப்பிளைக்கு நியமித்தாய்விட்டது அதுபோல மறுசூத்தாவி நமக்கு அவர் தந்திரமை நியமித்திருக்கிறார் நிச்சயம் செய்திருக்கின்றார் அவர் மறுபடியும் இன்னொரு ஆளை நேசித்து போவார்களானால் அந்த விவாகம் எப்படி தடைபட்டு போயிடுகின்றதோ அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உன்னதமான அனுபவங்களிலிருந்து எடுபட்டு போயிட முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றபடினாலே அவர் எல்லாவற்றையும் புதிதாக்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சுத்தமனம் என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த அவர் எழுதி வைத்திருக்கிறார் சித்தத்தை அறிய வேண்டுமானால் உள்ளம் புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய உள்ளம் புதிதாகிக் கொண்டிருக்கின்றதோ அவளுக்கு அவ்வளவு தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளவே அறிந்து கொண்டிருக்க முடியும் தேவனமோடு கூட பேசுகிறதையும் தேவன் நமக்கு உணர்த்துகிறதையும் அப்படிப்பட்ட மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அப்படி அல்லாதவர்கள் பழைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டு பழைய வாழ்க்கையை மறுபடியும் மறுபடியும் நினைத்து வாழ்கின்றவர்கள் தேவ சத்தியத்தை அறிய முடியாது தேவ சத்தியத்தை அறிந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படி ஆகாதபடி நமக்கு மிக கவனமாக நம்முடைய உள்ளம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஆவியார் அவர் சொல்லுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக மனதிலே மர்வமாகி மர்வமாகி மர்வமாகி தேவனுக்கு பிரியமில்லாத எதையுமே செய்ய மனமில்லாமல் ஆகிவிடுகின்றது தானியல் போன்ற பரிசுத்தவான்கள் பாபிலோனிலே மீனவாக கைதிகளாக பிடித்துக் கொண்டு போகப்பட்டு ராஜகுடும்பத்தில் பிறந்திருந்தபடினால் அவருக்கு அந்த பாபிலோனிய பாஷைகளை கற்றுக் கொடுத்து அரண்மனையிலே உத்தியோகம் பார்ப்பதற்கான சில வசதிகள் செய்து கொடுத்த நேரத்திலே ராஜபோதனத்தை அவர்கள் மறுத்துவிட்டார் என்று சொல்லி எதிர்த்து எழுதியிருக்கின்றது அது தீட்டுப்படுத்திவிடும் என்று சொல்லி நாடு கடத்தப்பட்ட நிலைமை இனி எந்த ஆதரவும் இல்லை இனி போய் இறைவனுக்கு ஆராதனை செய்யும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை <clears throat> அப்படி இருந்த போதிலும் அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு ஏற்றபடி புரிந்து கொண்ட காரியங்களுக்கு ஏற்றபடி இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்விலே அந்த ஆகாரம் சாப்பிடுறதுனால நசல் கொண்டவைகள் ஊனமானவைகள் இதமாய் நெருக்குண்ட சொத்தவைகள் அசைவோடாதவர்கள் அவற்றையும் அறத்து கருவித்து சாப்பாடு வைத்திருப்பான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நாம் தீட்டாக்கிக் கொள்ளக்கூடாத ஆத்மாவை என்று சொல்லி ஆத்மாவியர்கள் தூய்மையாக காத்துக் கொண்டபடினால் அவர்களுக்குள்ளே தேவ சத்தத்தை அறியக்கூடிய அறிவு உண்டாயிருந்தது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் தேவ சத்தத்தை அறிவிக்கும்படியாக நம்ம எல்லாரும் தெரிந்தெடுத்திருக்கிறபடியினாலே நம்முடைய உள்ளம் எப்போதும் புதிதானதாகவே காணப்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நம்முடைய ஆத்மாவை ஆத்மாவில் இடம் கொடுத்து விடாதபடி ஆத்மாவை நிறுத்தி விடாதிருப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியில் நமது சொல்லுகின்றார் அங்கே அவர்களுக்கு அப்பொழுது சபை கிடையாது ஆராதனை கிடையாது போதிப்பதற்கு போதைகள் கிடையாது அப்படி இருந்த போதிலும் கற்றுக்கொண்ட உபதேசத்தின்படி தங்களை காத்துக்கொண்டு பெரிய மனிதர்களாக மாறி இறைவனுடைய நாமத்தை இங்கே மையப்படுத்தினது போல இறைமக்களாகி நாம் இந்த காலத்திலே எல்லா வசதியும் நமக்கு இருக்கின்றது வேத புத்தகம் இருக்கின்றது போதிக்கும்படியான போதையில் இருக்கிறார்கள் நம்மை சுற்றிலும் சாட்சியுள்ள சகோதர சகோதரர் இருக்கிறார்கள் ஆராதனைக்குரிய வசதியும் இருக்கிற எல்லாம் இருந்த போதிலும் எப்படியோ வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் பிரியமான தேவ ஜனமே புதுப்பிக்கப்பட்டவர்கள்தான் தேவனுக்கு எது நன்மை தேவனுக்கு எது பிரியமில்லை இது தேவ சுத்தம் இது தேவ சுத்தம் இல்லை என்பதை அறிந்து சாப்பிடுகிற ஆகாரத்திலிருந்து உடுத்துகிற உடையிலிருந்து எல்லாவற்றிலுமே தேவனுக்கு பிரியமானவர்களை செய்து புதியவர்களாக வாழ முடியும் என்பதை உங்கள் மத்தியில் கொள்ள ஆசைப்படும் எல்லா கிறிஸ்தவர்கள் சபையாரும் கொஞ்ச காலம் எப்படி மாற்றி பார்த்தார்கள் இப்போ எல்லாம் விட்டுவிட்டார்கள் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க போனா போறது புகாட்டி போனா இருக்கிறது என்று மாறிக்கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் ஸ்பிரிச்சல் என்பதை மிக தொழில் முடிவுகளாக மிக வைராக்கிய முடிவுகளாக கிறிஸ்துவாக மாத்திரம் வாழ வேண்டும் மறித்தாலும் கிறிஸ்துவாக மறிக்க வேண்டும் வாழ்ந்தால் கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் உள்ளத்தில் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியான திருவிழம் பற்றுகிறார் ரெண்டு ஒரு நாலாம் அதிகாரம் யாத்திரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு வசனத்தை வாசித்து பாருங்க அதாவது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய சத்தத்தை அறியக்கூடிய அறிவு நமக்கு உண்டாகும் என்று சொல்லி இங்கே பரிசுத்த வேதத்தில் நாம் ரோமர்கள் நிருபத்தில் வாசித்தோம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் சித்தம் என்பதை பகத்தறியத்தக்கதாக ஒரு மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகும் என்று சொல்லி பவுன் சொன்னார் இங்கே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடத்தில் நேரடியாக பேசிச் சொன்ன ஒரு வாசகத்தை வாசிக்கலாம் துக்கமான அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிகரம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலட்டி போடுங்க ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலட்டி போடுங்கள் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று சொல்லி கருத்து மோசையோடு சொல்லியிருந்தார் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவிப்பேன் என்பது அதனுடைய பொருள் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்ன சொல்றாரு தெரியுமா இதை மாற்றிக் கொண்டால் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவிப்பேன் அப்படின்னா அதுக்கு மேல உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அர்த்தம் அதனால இந்த கிறிஸ்தவர்கள் அப்படியே ஆரம்பத்தில் உள்ள மாதிரி தண்ணி தமிழர் மாதிரி அப்படி இருந்து கொண்டே இருக்கிறார்களே தவிர ஒரு முன்னேற்றமான பாதையில் வளர முடிகிறதில்லை காரணம் உலக நேசம் அவர்களை தடை செய்துவிட்டது உலக ஆடம்பரங்களை தீவிரத்தில் பிரியமாக இருக்க முடியாது என்று தடை செய்துவிட்டது நாம் அதை விட்டு வெளியே வந்திருக்கின்றன பிரியமான தேவ ஜனமே தேவன் நமக்கு அவருடைய சித்தத்தை நாம் அறிவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை மாற்றிக்கொண்டு நம்முடைய உள்ளத்தை புதிதாக்கி இருக்கிறபடி நான் உள்ளத்திலிருந்து எல்லா பாவ தீமைகளும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஞானஸ்தானத்திலே பாவம் போக கழுவப்பட்டவர்களாக பரிசுத்தாவினால் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றபடியினால் நம்முடைய உள்ளத்திலேயே தேவன் சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஹலேலியா ஹலேலியா சின்ன ஆத்துமாக்களோடு கூட போய் புதிய ஆத்துமாக்களோடும் ஆண்டவர் பேசுகிறார் உணர்த்துகிறார் செப்பனத்தில் காண்பிக்கிறார் எதை காட்டுகிறது தெரியுமா தேவன் சத்தத்தை அறியத்தக்கதாக மனம் புதிதாய் கொண்டே வருகிறது என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ஹலேலியா எல்லாவற்றையும் புதிதாக்க போனேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று குறிஞ்ச நாலாம் அதிகாரம் பதினாறாவது சிலத்தை வாசிக்கும் பொழுது இங்கே பவுல் சொல்வதை வாசிப்போம் ரெண்டு குழந்தை நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆனபடினாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று பரிசுத்த போதில் எழுதுகின்றார் உள்ளான மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது புறம்பான மனுஷன் அழிகின்றது அதனாலும் சோர்ந்து போகிறது என்ன நடக்கிறது தெரியுமா ஊழியத்திலும் சரி விசுவாசியோட வாழ்க்கையும் சரி பல நெருக்கங்கள் வியாதிகள் வறுமைகள் கடன் தொல்லைகள் கண்ணீர்கள் இவளை ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா நம்முடைய புறம்பான வாழ்க்கை புறம்பான உணர்வுகள் பாவ உணர்வுகள் உலக தேசங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்துகிற பிரியங்களெல்லாம் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தருகிறார் என்று பாவத்தினுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுதியிருக்கிறார் ஆனபடினாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது வாழ்க்கையில் வருகின்ற குறைகள் நெருக்கங்களை குறித்து யாரும் கலங்காதீங்க எதற்காக எல்லாம் வருகிறது தெரியுமா இந்த உலகத்தை நாம் விரும்பாதிருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தை நேசிக்காது இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மனம் எப்பொழுது ஆண்டோடத்திலே நெருங்கி நெருங்கி முறையிட்டு முறையிட்டு முறையிட்டு இந்த உள்ளான மனுஷனானது ஆத்திரமானது புதுப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இறைவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக புறம்பான மனுஷனிலே பல நெருக்கங்கள் பல வருத்தங்கள் பல கவலைகளை கத்த அனுமதிக்கின்றார்கள் அதிலிருந்து யாரும் சோர்ந்து கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கின்றார் நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் எப்படி புதிதாக்குகிறார் என்பதை மக்கள் நன்கு உணர்ந்து பலநாளுக்காக இருக்கிற துணி நல்லா வெயில் வச்சு அவிச்சு நல்லா சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி அப்புறம் அடி அடின்னு அடிச்சு அடிக்கும்போது சில நூல்கள் எல்லாம் பிரிந்து போயிடுகிற சூழல நோக்கம் என்ன தெரியுமா அழுக்கு போக வேண்டும் அது தூய்மையானதாக மாற வேண்டும் என்பதுதான் அந்த துணியை உடையவருடைய நோக்கமாக இருக்கிறது அதுபோல இறங்கனாகி ஆண்டவரை சுத்திகரித்து தூய்மையாக்க வேண்டுவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறபடி தாமத திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரை தரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் மாசற்றதுமான சபையாக தமக்கு முன்னால் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை அதற்கு ஒப்புக் கொடுத்தார் எழுதியிருக்கின்றது போல அவர் ஒப்புக் கொடுத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார் அதனால் பிரியமான தேவ ஜனமே புறம்பான மனுஷங்கள் வருகின்ற கவலைகள் வருத்தங்களை குறித்து வியாதிகள் துன்பங்களை குறித்து அதிகமாக சோர்ந்து போகாதபடி கவலைப்படாதபடி உள்ளான மனுஷன் புலப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே அநேகருடைய வாழ்க்கையில் வியாதிகள் வரும் பொழுதுதான் நெருக்கங்கள் வரும்போது குறைகள் உணர்த்தப்படும் நாம் அறிகிறோம் காரணம் அப்போதுதான் ஜெவம் பண்ணுகிறார் ஆண்டையில் என்ன தவறு செய்தேன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் வர வேண்டும் இப்படிப்பட்ட கவலை வர வேண்டும் இப்படிப்பட்ட வியாதி வர வேண்டும் என்று ஜெமிக்க ஆரம்பிக்கின்ற போதுதான் ஆவியானவர் காட்டிக் கொடுக்கிறார் அதை சுத்தமாக கொள்கின்றோம் ஆகையால் நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக புறம்பான மனுஷன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றபடினால் இறைமக்களை குறித்து கலங்கக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் அதை குறித்து பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் எழுதும் பொழுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் இப்படி சொல்லி இருக்கிறத வாசிக்கலாம் அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்பதை அறிந்து முத்திரமிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் பாருங்கள் ஒரு பெரிய அனுபவங்கள் உண்டாகிறது என்பதை அறிந்து பொறுமையான சாந்தமான குணாதிசயங்களை எப்போறமா வாழ்க்கையில சில நெருக்கங்கள் வரும்போது தேவனுடைய கோபங்கள் எல்லாம் எப்போ தணிஞ்சு தெரியுமா வாழ்க்கையில சில நெருக்கங்கள் சில வருத்தங்கள் சில வியாதிகள் வந்த பிறகுதான் அநேக குணாதிசயங்களே மாற்றப்பட்டிருக்கின்றது பெரிய பெரிய கோபக்காரர்கள் எல்லாம் குழந்தையாக மாறி இருக்கிற நாம் காடுகிறோம் அது எப்படி ஆனது சும்மா உடனே ஆவியானவர் ஆக்கிட முடியாது அதுக்கு சில காரியங்களை நடப்பித்து நடப்பித்து தான் அவர் ஆக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகையினால் எப்படி புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது நன்கு உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரட்சியும் பரட்சி நம்பிக்கை உண்டாகும் என்பதை அறிந்து உத்தரவுகளிலேயே மேன்மை பாராட்டுகிறோம் நமக்கு உத்தரவு தான் அழுகிறது ஆண்டவரையா இப்படி செய்தார்னு சொல்லி சொல்கிறோம் சாட்சி கொடுக்க மறுக்கிறோம் ஜெபிக்க மறுக்கிறோம் ஆராதனைக்கு வர மறுக்கிறோம் இதெல்லாம் எதை காட்டுகிறது நாம் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இல்லாதபடினாலே ஆண்டவரும் இப்படி புதிய சிகிச்சைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறபடி இருக்கிறபடினால் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் இன்று நமக்கு தரப்படுகிறது ஹலோ லூயா என்னாகும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது சிலத்தை வாசிக்கும் பொழுது மோசையை குறித்து ஆண்டவர் இப்படி சொன்னதை வாசிக்கலாம் என்னாகும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மோசியானவர் பூமியில் சகல மனிதர்களும் சாந்தம் உள்ளவனாக இருந்தான் இந்த சாந்தம் எப்படி இருந்து நினைக்கிறீங்க ஆண்டு அந்த அதிகாரத்துக்குள்ள கோலை கொடுத்தோன்னு சாந்தம் வந்துட்டு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை நாற்பது வருஷமாக ஆடுகளுக்கு பின்னால் அவரை அலைய வைத்திருக்கிறார் சாந்தமுள்ளவனாக அவரை மாற்றிதான் தேவனுடைய ஊழியத்தில் அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பியிருந்தபடியினால் ஒரே அடியில் ஒரு எய்த்தின் அடித்துக் கொண்டாள் அவ்வளவு பயங்கரமான கோபக்காரராக அவ்வளவு பயங்கரமான கோபம் ஒருக்கமான ஒரு மனுஷனை ஒரு சாந்தமுள்ள புருஷனாக மாற்றிதான் நம்முடைய சேவைக்கு அவர் கொண்டு வருகின்றார் லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க வேண்டுமானால் அவன் ரொம்ப சார்ந்த குணம் அவசியம் என்று சொல்லி சொல்லப்படும் கடித்த பட்சத்தில் அனுபவமுடையவர்களாக இருக்கக்கூடாது சார்ந்த குணமுடையவர்களாக எல்லாரும் தவறு செய்யக்கூடிய தவறு செய்தால் அந்த தவறு செய்தவர்களுக்கு தான் மன்னிப்பு கொடுப்பதற்காக ஜெயிப்பதற்காக நாம் இருக்கின்றோம் அதனால் தேவஜனங்கள் எல்லாரும் வெளிப்படைகளாக சாந்தமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுவது இயேசுநாதர் சொன்னால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஹலோ வேத புத்தகத்தை கற்றுக்கொள்றதில்லை அப்படி கூடாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவ சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள் அருமையான தேவச்சானமே பூமியில் சகல மனிதனும் ரொம்ப சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று மோசை குறித்த ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நம்முடைய குணாதிசயங்களை வீட்டில் உள்ளவர்களும் பக்கத்தில் உள்ளவர்களும் சபையில் உள்ளவர்களும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் பழைய எரிச்சல்கள் தனிந்திருக்கிறதா பழைய கோல் சூழலெல்லாம் மாறி இருக்கிறதா பழைய கோபங்கள் எல்லாம் மாறி இருக்கிறதா கெட்ட வார்த்தைகளா மாறி இருக்கிறான் எல்லாரும் ஒருவர் ஒரு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால என்ன செய்யணுமா எல்லாவையும் புதிதாக்கிக் கொள்ள வேண்டும் பெரிய போதல் அலை என்றால் ஆண்டவர் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்ம எல்லாருமே குற்றமற்றவர்களாக நிறுத்த வேண்டும் என்று விரும்பி சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர் நம்மில் சிலர் அதற்கு மாறாக தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருப்போமானால் அவர் நம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று திரளியிருக்கிறார் மீதமாக நாற்பது வருடமாக ஆடுகளை மேய்த்து அலைந்து தெரிந்து வனாந்தரத்தில் சாப்பிட முடியாத பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்த ராஜகுமாரன் பிறந்தது இனிதமாக எப்படி குடும்பத்தில் பிறந்த மனுஷன் அவன் விதமாக சிறுவன் கொடுத்தாங்க வேண்டும் என்று சொல்லி எந்த ராஜ குடும்பத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்று கட்டளை வந்ததோ அந்த ராஜ குடும்பமே அவரை வளர்க்க முடியாத கருத்தில் ஒழுங்கு செய்து விட்டார் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரியாது தம்முடைய பிள்ளைகளை எங்கே இல்லாமல் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வெளிப்பட்டு வரப்போகிறார்கள் அதனால் எல்லாரும் அமிர்த்து தள்ளிவிடக்கூடாது அவர்கள் சரிவர மாட்டார் என்று எண்ணிவிடக்கூடாது யார் எங்கிருந்து ரட்சிக்கப்படக்கூடாது போறார் நமக்கு தெரியாது மோசை பிறந்தது எவரைய குடும்பத்திலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாகத்தான் பிறப்பித்தார் அந்த எய்த்து அரசனுடைய கட்டளை ஆண் பிள்ளைகள் எல்லாரின் நயில் நிலை போட்டுவிட வேண்டும் ஆண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது என்று சட்டம் வந்தது மருத்துவச்சிகளுக்கெல்லாம் கட்டளை கொடுத்திருந்தது எவரையும் ஸ்திரீகளுக்கு பேறுகாலம் பார்க்க போகும்போது ஆண்களை என்று கண்டால் அங்க வைத்து கழுத்து நிறுத்து கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி அந்த மருத்துவச்சிகள் எல்லாம் அதற்கு கீழ்ப்படியாதபடி எல்லா ஆண்பிள்ளைகளையும் பிழைக்க விட்டு விட்டார்கள் கொடுத்த ராஜா மருத்துவச்சிகளை கூப்பிட்டு கேட்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளை மீறிவிட்டீர்களே விட்டீர்களே எப்படி நீங்கள் ஆண்பிள்ளைகளை பிழைக்க வைக்கிறோம் என்று சொல்லி கேட்டபொழுது ஐயா அது எங்களுடைய தவறு அல்ல எவரேசர்களாக ரொம்ப பலம் உள்ளவர்கள் நாங்கள் போகும்போதாலே அவர்கள் பிரசவம் நடத்தி நடந்து விடுகிறது அவருக்கு அப்புறம் எங்களால் ஒன்று செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி போய் சொல்லி தங்களை தப்பித்துக் கொண்டார்கள் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வைத்திருள் இருக்கிறது ஆலேலியம் இவ்விதமான மோசை அந்த ஏற்ற அரசனுடைய வீட்டிலே வளர்க்க வைத்து எல்லா சாஸ்திரங்களையும் கற்று பெரிய வீரனாக மாற்றி கடைசி ஒரு நாள் அங்கிருந்து அவர்கள் வெளியே அனுப்ப முடியாத ஒரு சூழலை உண்டு பண்ணுகின்றான் அங்கிருந்து எய்த்து அரசனே அவரை துறக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டானது அங்கிருந்து ஓடி போய் இவ்விதமாக இவ்விதமாக அவருடைய மாமனுடைய வீட்டிலே போய் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே உண்டாகிவிட்டது ஆடு மேய்த்து நாற்பது ஆண்டுகளாக அங்கே கல்யாணம் கட்டி பிள்ளை உண்டாகி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மோசையை தான் மறுபடியும் சிறுவில் மக்களது தலைவனாக கொண்டு வருகிறார் பிரியமான தேவ ஜனமே தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இப்படி மறைவாக நமக்கு தெரியாததாக இருக்கிறபடினால் நாம் எல்லாவற்றையும் காலத்திற்கு முன்னால் இருப்பது நல்லது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இதனால் ஓசை அழைத்து இதமாக கொண்டு வந்த பொழுது மிரியாமும் ஆர்வமும் ரெண்டு பேரும் மூத்தவர்கள் இந்த மிரியாம் தான் இந்த மோசைக்கு தாயை கொண்டு வந்து பாலூட்டக்கூடிய வளர்ப்பு தாயாக கொடுக்கிறேன் சொல்லி கொடுத்தவர்கள் ஆரோன் அவருக்கு அண்ணனாக இருந்தவர் ரெண்டு பேரும் ஒரு நாளுடைய வாகத்தை கொடுத்து குற்றம் சாட்டினார்கள் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் ஆண்டவருக்கு முடித்து வருவதற்கு முன்னால் இப்படித்தான் அவர் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது அங்கே போய் காக்கப்பட்டார் அது யாருமே இல்லை ஆதரிப்பதற்கு அந்த வீட்டார் அப்படியே காத்து அங்கே பெண்ணு கட்டி வைத்து இதனோடு வாழ வைத்தபடி நான் நீ மாத்திரம் இஸ்ரேலுக்கு சட்டம் எழுதி கொடுக்கிறாயே நீ மாத்திரம் புறஜாதியான பொண்ணை வாகம் செய்திருக்கலாமா என்று ஆர்வம் முடியாமல் இடத்துல தர்க்கம் பண்ண இது யாரு கேட்டுட்டு இருந்தார் தெரியுமா ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆகையால் திருச்சபையின் பிள்ளைகள் யாரை குறித்தும் யாரும் தகராறு செய்யாதிருங்கள் யாருடைய குறைகளை யாரும் குற்றமாக எண்ணாதிருங்கள் கருத்தரவை கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சிலர் குற்றம் செய்யாதவர்களை நாம் குற்றவாளி என்று சீர்க்கக்கூடிய சூழலை சிலவர்கள் வந்துவிடுகின்றது அது ஆண்களுடைய பார்வையிலே அது தவறானதாக மாறிவிடும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள எல்லாவற்றையும் அவர் புதிதாக்கிக் கொண்டிருக்கிறார் இவ்விதமாக மூன்றாம் ஆர்வமும் பேசிக் கொண்டிருந்ததை அன்று கேட்டு ஆண்டவர் ஆசிரியப்பு கூடாரத்தின் மேலே இறங்கி வந்தாராம் வாசிங்க எண்ணாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை தொடர்ந்து வாசிக்கலாம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ண எத்தியோபிய தேசத்து ஸ்ரீநிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினோ எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார் கர்த்தர் அதை கேட்டார் மோசையானவர் பூமியிலுள்ள சகல மனிதனும் மிகுந்த சாந்தம் அந்த பெரிய ஒரு வாக்குவாதம் உண்டாகிட்டது உங்கள்கிட்ட மாத்திரமா கடவுள் பேசுகிறார் எங்கள்கிட்ட ஆண்டர் பேசத்தானே செய்கிறார் என்ன எப்படி வாக்குவாதம் அவ்வளவு அதிகாரம் பட்ட தேவனுடைய மனுஷனிடத்தில் எதிர்த்து பேசுவதற்கான மனநிலை வந்துவிட்டது காரணம் குடும்பத்தில் இருந்தபடினாலே அண்ணன் தம்பி என்கிற உறவுல அப்படிப்பட்ட உணர்ச்சியில் வந்து பேச ஆரம்பித்தார்கள் வாசிக்கலாம் சடுதியில் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் பெரியாமையை நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூட வாசல் நின்று ஆரோனையும் மரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்போது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவர் தீர்க்க தரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என் தாஸ்னாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல அவன் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாய் பிரதட்சமாகவும் பேசுகிறேன் அவர் கர்த்தரின் சாயலை காண்கிறார் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய ஓசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன கடவுள் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார் சங்கர் வரும்போது தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசுறதுக்கெல்லாம் சூழ்நிலைகளை சாத்தா உண்டாக்கி கொடுப்பான் அதனால் பிரியமானவர்களை மிகவும் கவனமாக இருந்து தம்முடைய ஆத்மங்களை காத்துக்கொள்ள நல்லவர்களை புதிதாக்கிக் கொண்டே இருக்கிறார் அந்தவர் பழையவர்கள் வராதற்கு வருவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் இதுவரை இந்த ஆசனாகி மோசி அப்படி அல்ல முகமுகமாக என்னோட பேசுகிறான் என்னுடைய சாயலை காணுகிறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு உடனாக பேசுவதற்கு நீங்கள் துணிகரம் வேண்டும் என்று சொல்லி சொன்னது மாத்திரமல்ல வாசிக்கலாம் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியா உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோர் மிரியாமை பார்த்த போது மேகம் கூடாரத்தை விட்டு நீங்க போயிட்டு மிரியா உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானால் ஆறாம் மிரியமா மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்ணரோகியாக இருக்க கண்டாள் என்று முதல் குஷ்ணரோகமே அங்கே அதான் உண்டாகிறது ஏப்ரல் அற்புதம் நடப்பிக்கின்றது உண்டானது அடுத்தபடியாக இங்கே அவருடைய கரத்தில் மோசமோட கையில் அப்படி ஒரு வியாதி வர்றது மாதிரி கத்திற்கு ஆரம்பித்து இசைவேலை எச்சரிப்பதற்காக நடந்தது தண்டனை முதல் முதலாவது சபைக்குள்ளே உருவானது என்று தெரிவில் இருக்கிறது ஆகையினாலே நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக புதிதாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிறரை குற்றம் சாட்டுகின்ற மனதை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பரிசுத்தாயில் நிரம்பி இருக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்திருக்கிற கேடுபாடுகள் கரைதலை முதலானங்கள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றது மகிமையுள்ளது மோசற்றதுமான சபையாக அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கூட்டத்தை உருவாக்கி தமக்கும் மனாலை மணவாட்டியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் சிறுவீரத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று அப்படி வெளியே கிடையாது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் அவர் இந்த அனுபவத்துக்குள் இல்லாதது அவர்களை நம்மளோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் நம்ம அவர்கள் மிக கவனமாக வாழ்க்கையிலே பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே பவுல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறது வாசிக்கலாம் அதாவது நமக்குறமாக யார் பாவம் செய்தாலும் யார் என்னத்தை பேசினால் தூசித்தாலும் அவர்களை நாம் காய்மகாரமாக கன்னத்தில் அறிந்தார்கள் ஈட்டியால் கொட்டினார்கள் சிலுவில் அடித்து கொண்டார்கள் அப்படி ஒரு கொலை செய்யக்கூடிய வேலையிலும் கூட பிதாவை எங்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார் என்று சொல்லியிருப்பது போல அந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் மற்ற நேரத்தில் பேசும்போது வேணா சாந்தமா இருந்துடலாம் நம்மள ஒரு ஆள் அடிச்சுட்டாங்கன்னா காரி முகத்தில் திப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் தெரியுமா பழைய பத்திரம் வேலையா மாறிடுவாங்க செலவுங்க ஒரு அம்மா சொல்லிச்சு அடிச்சு பிச்சிடலாம் நினைச்சவள ஆனாலும் சபைக்கு வந்துட்ட மத்தியில இல்லையே சபைக்கு வந்த பிறகு அந்த குடம் இருக்குத்தானே அந்த வார்த்தை சொல்லிட்டாலே போதும் பழையாள உள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்படிலாம் இருக்காதீங்க நாம் யாரு தெரியுமா இயேசு கிறிஸ்துனால் மாற்றப்பட்ட தெய்வீக குழந்தைகள் சகலத்தை முடிவாக்குகிறேன் எண்ணி பாருங்க நம்முடைய உள்ள எப்படி இருக்கு எவ்வளவு அழுக்கு இருக்குது எவ்வளவு கேடுபாடு இருக்கிறது எவ்வளவு குறை இருக்கிறது எவ்வளவு பொறாமை வஞ்சகம் கபடு சூது எல்லாம் பழையாள் உள்ள ஒரு பக்கத்தை ஒதுக்கி வச்சிருக்கு வெள்ளை சேலை கட்டி வெள்ளை சட்டை போட்டு கோயிலுக்கு வரும்போது மாத்திரம் அப்படி இருந்து விட்டு வெளியே போய் பழையாள மாறினாருங்க கருத்துடைய நாமதன் மூலமாக தூசிக்கப்படும் அதனால் பிரியமான தேவஜன நமக்கு யார் எந்த தீமை செய்தாலும் நாம் தேவனிடத்தில் மாத்திரம் செல்லிவிட்டு பெருமையாக இருக்க வேண்டுமா அதுக்கு பாவம் வள்ளுவர் கூட ஒரு காரியம் உலக கவிஞன் கூட ஒரு காரியம் இருக்கிறார் அதாவது கொலை செய்வது போன்ற ஒரு குற்றத்தை ஒருவர் செய்துவிட்டாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய நன்மை செய்திருப்பார்களானால் அதை நினைத்து இதை மறந்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் நிறைய நன்மைகள் நமக்கு நமக்காக எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாம் அவர்களுக்கு உருவமாக தீமையான உணர்வுகளை கொள்வோமானால் அவர்களை ரட்சித்து ஆண்டவருக்கு உருவமாக எண்ணுகிறோம் என்று சொல்லுவேன் செல்வோம் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலை பாதகனாக இருக்கிறான் அவன் தேவனை அறியாமல் இருக்கிறான் என்று சில வேத்திரல் இருக்கிறபடினால் இப்படி ஆகிவிடாதபடி அவர் சொல்லுகின்றார் கொண்டிருந்த இன்னா செய்தாரை அவர் செய்த ஒன்று நன்றி உள்ள கெடும் என்று சொல்லி சொல்கிறார் கொலை செய்து போன்ற ஒரு குற்றத்தை ஒரு செய்துவிட்டாலும் அவன் செய்த ஒரு சின்ன நன்மை நினைத்து பார்த்து அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறபடினால் இயேசுநாதர் நமக்காக சீதனை கொடுத்தது போல அந்த ஆத்மாவுக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஆத்மாவுக்கு நன்மை செய்து போல நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறபடியினால் பிறரை தீமையாக எண்ணுகின்ற உணர்வுகளை மாற்றிக் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவசமத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இந்த மோசி அவர்கள் திட்டினதெல்லாம் கேட்டு வாக்குவாதம் பண்ணவே இல்லை ஹலோ என்ன ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நினைச்சிட்டு இருக்கிறியா எங்கிட்ட மாத்திரம் ஆண்டு பேசலையா இப்படி மாத்திரம் புறஜாதி பொண்ணை கட்டிட்டு வந்து நீ பெரிய ஆளு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி எவ்வளவு அற்புதனைகள் நடந்த பிறகு மோசிங்கிறதுனால அவ்வளவு பெரிய மதிப்பான காரியங்களை கண்ட பிறகு எதிர்த்து பேசுகின்ற மருந்து உள்ளத்தில் உண்டாகிவிட்டது அது நிமித்தமாக மிரியாம் தண்டிக்கப்பட்டாள் என்று வைத்திருக்கிறது அதனால் பிரியமான தேவ ஜனம் இங்கே போல் சொல்கிறார் ரோமர்களின் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிரியமானவர்களே பழி வாங்குதல் என கூறியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று அப்போசனாகி பரிசுத்த பவுல் எழுதுகிறார் பிரியமானவர்களே பழி வாங்குதல் கூறியது நானே பதறி செய்வேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் கடவுளதை செய்யட்டும் <laughs> நம்மை தூசித்து விட்டார்களா கடவுள் அதை கேட்கட்டும் நம்மை அடித்து விட்டார்களா கடவுள் அதுக்கு பதில் சொல்லட்டும் உன்னை அடி தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார் தானே கடவுளையே பதில் சொல்லட்டும் என்ற பொறுமையான ஒரு சுவாமன் படத்தில் வர வேண்டும் அமகலையா நம்மிடத்தில் இந்த பொறுமை இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காக நம்மிடத்தில் பழைய மனுஷ சுவாபம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆம் அனுமதிக்கிறார் ஒரு ஆள் நம்மளை பற்றி தப்பா சொல்லிட்டாங்கன்னு நினைச்சா அவ்வளவுதான் அவனை அடிச்சு உடைக்காம காலை உடைக்காம விட மாட்டேன் எதற்காக வருகிறது நம்முடைய பழைய மனுஷன் உள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி நடத்தப்படுகின்றது அதனால் தூரஜன்கள் மிக கவனமாக பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின உடனடைகளை மாத்திரமே சொல்லவில்லை உள்ளத்தை தேவனுடைய சாய தேவனுக்குள் வரும்போது நம்முடைய உள்ளம் தூய்மையாகிக் கொள்கின்றது உள்ளான மனுஷனே தூய்மை அடைகின்றோம் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷனை நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோம் என்று பவுல் சொன்னது போல அந்த உணர்வுகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் அந்த புதுப்பிக்கப்படுதலுக்கு ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் தான் மனமாட்டிகளாக மாறுவார்கள் இல்லை எனக்கு இவ்வளவு சுத்திகரிப்பு இவ்வளவு கஷ்டம்லாம் எனக்கு அவசியம் கிடையாது நான் எங்க வீட்டில் இருந்த மாதிரிதான் இருப்பேன் எனக்கு மனவாட்டி தானம் தரணும்னு சொல்லி யாரும் விரும்புறாங்க அப்படி கிடைக்காது ஒரு வருஷ காலமாக இந்த சுத்திகரிப்பு கேட்டவர்கள் கொடுத்தவளை அலங்கரித்து மனவாட்டியாக எஸ்தரை கொண்டு நிறுத்தினது போல நம்மையும் நிறுத்துவதற்காக கருத்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார் அதை கொடுத்து மல்கியா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர் வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுவார் என்று மல்கியா தீர்க்க தரிசி விதமாக தெளிவாக சொல்லி இருக்கிறத வாசிக்கலாம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் லேவியின் புத்திரன் சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்கள் வெள்ளியை போலும் பொண்ணை போலும் புடமிடுவார்கள் யாராக இருக்கும்படிக்கு தெரியுமா கர்த்தருடையவர்களாக இருக்கும்படி அவருக்கு மனவாட்டிகளாக இருக்கும்படி அவருக்கு ஆசாரிகளாக ஆராதனை செய்யும்படி அவருக்கு பிரியமான காணிக்கை செலுத்தும்படி அவர்களை வெளியே போலும் பொண்ணை போலும் புடமிடுவார் இதுதான் அந்த சுத்திகரிப்பு அப்ப நம்மிடத்து அழுக்கு இருக்கிறதை கண்டால்தான் அதை மாற்றிக்கொள்வதற்கான மனநிலை நமக்கு வருகின்றது யாரையாவது வெளியரங்கமாக பேசுன்னு ஏசின பிறகு ஐயோ நம்மகிட்ட இந்த பாவம் இருக்கிறது என்ன சின்ன அறிக்கை செய்யறோம் அது வரல அது படுத்து கிடக்கும் நல்ல பாம்பு மாதிரி எல்லா பம்பு மாதிரி தான் தெரியும் கம்பத்துக்களோட படமே படத்தை எடுக்கிற மாதிரி அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலான தவறுகள் வெளிப்படும் போதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதற்கு பல சூழ்நிலைகளை கத்த அனுமதிக்கிறார் அப்ப தேவைப்படுகிற என்ன செய்யணுமா கோபம் ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள் பழி வாங்குதலும் பதவி சொல்வது எனக்குரியது என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பதில் சொல்ல எங்கே எழுதியிருக்கிறது தெரியுமா உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது உபாகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் கூறியது பழி வாங்குதலும் என கூறியது ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும் ஏற்ற காலத்திலே அவருடைய கால்கள் தள்ளாடும் அவருடைய ஆபத்து நாள் இருக்கிறது அவருடைய ஆபத்தினால் சமயத்திருக்கிறது அவருக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் அவனுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரும் தேவஜனங்களுக்கு தீமை செய்கிற எல்லாருக்கும் கால்கள் தள்ளாட போகிறது வீழ்ச்சி உண்டாக போறது வேதனை அடைய போகிறார்கள் என்று சொல்லி வேதனை சொல்லி நமக்கு நிறைய பேர் பகையாளி கொண்டு பகைப்பார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என் பெட்டில் இருக்குது ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது நாம அதை அடிக்கடி சொல்லுகிறது இல்லை அங்கே எப்சிக்கு ஒரு மகளுக்கு ஒரு தென்னந்தோப்பு வாங்கி வாங்கியிருந்தது அங்க ஒரு வீடு கட்டுவதற்காக நான் போயிருந்தோம் ஒரு சின்ன பேரை கட்டி ஒரு காவலாளர் வைக்கிறதுக்காக போயிருந்தோம் அதுக்கு முன்னால் அந்த பக்கத்துல ஒரு வாடகை வீடு கிடைச்சா கூட அங்க வச்சு ஒரு ஆளுக்கு தோப்பு பார்த்துக்கிட சொல்லான்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுல ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஏதாவது வாடகைக்கு வீடு கிடைச்சா பாருங்கன்னு சொல்லி சொன்னோம் நம்ம அந்த தோட்டத்தை வாங்கின உடனே அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் ஒரு என்னென்ன தெரியுமா பெந்த கோசுகாரம் வந்துட்டா கோயில் கட்ட போறாங்க தான் அந்த தோப்பு வாங்கியிருக்கிறான்னு சொல்லி ஒரு சில செலப்பாயிட்டு அப்படி ஒரு செய்தி அவங்களே பரமோஷிட்டாங்க அப்போ ஒரு அம்மா போய் ஒரு வீட்டுக்கு வீடு கட்டிருக்கிறாங்க வீடு வாடகை கொடுப்பீங்களா இப்படி இந்த தோட்டத்துல வேலைக்காரன் வைக்கிறக்க வேலைக்காரன் வைக்கிறதுக்கெல்லாம் கேட்கல எந்த சபை எங்க வீட்டுல நடத்தலாம்னு பாக்குறீங்களோ சொல்லி அந்த அம்மாவை ஏசி விட்டாங்க இப்படி யாரும் வீடு கொடுக்கல அப்படி நாங்க கடைசியில சரி வாங்க வேலை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி போட்டு வேலை ஆரம்பிக்க போயிருக்கிறோம் அந்த வீட்டுக்காரர் அவர் வெளியே பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறாரு நல்ல தண்ணி அடிச்சுட்டு வந்தார் அங்க வீட்டுல போய் சொல்லி இருக்கிறாங்க இப்படிதான் நம்மகிட்ட இடம் கட்டாங்க நம்ம கொடுக்கல இப்ப அங்க கோயில் கட்டுறாங்க போல அப்படின்னு சொல்லி வீட்டை சொல்ல இவர் அங்க வந்தார் நல்ல சிக்கு வந்து என் வீட்டை பெந்த கோசு கோயில் வைக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படிதானே அப்படின்னு வந்து கேட்டாரு உங்க வீடு எங்க இருக்குன்னே தெரியாதியா இப்படி பேசுறீரே என் வீடு இந்த வீடுதான் நீங்க தானே வந்து கேட்டிருக்கிறீங்க நான் இப்படி கேட்கல யாரும் கேட்க மாட்டாங்க பெந்த கோசு கோயில கட்டலையே பிறகு இப்படி கேட்போம் எப்படி நம்ம ஆட்கள் கொஞ்சம் கடுமையா நின்னாங்க யாரும் பேசல நாம நின்னு இல்லைன்னா அடிச்சு விட்டுருப்பாங்க அப்படி பேசிட்டு சரி போட்டார் அமைதி ஆயிட்டாரு அப்புறம் என்ன நினைச்சாரு தெரியல வேலையில வருவாரு பாப்பாரு இல்லாட்டி பேசிட்டு பேசிடுவாரு இப்ப பிரைட் பிறகு அன்னைக்கு போயிட்டு வந்து சொன்னார் கால் ஒடிஞ்சு அவள் படுக்கையில் நடக்கிறார் நடக்க முடியாம ஏன் சொல்றேன் தெரியுமா ஏற்ற காலத்தினுடைய கால்கள் தள்ளாடும் மகளேலியா தேவஜனமே பழிவாங்குதலும் பதில் செய்வதும் என கூறியது ஏற்ற காலத்தினுடைய கால்கள் தள்ளாடும் அப்படி ஆபத்தினால் சமீபித்திருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்களை தீவிரித்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படி ஆண்டவர் தலையிட வேண்டுமானால் நாம் அதை குறித்து கவலைப்படவே கூடாது யார் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க இல்லாத பேசினாலும் சரி இருக்கிறத பேசினாலும் சரி நாம் அதை குறித்து பதில் சொல்லக்கூடாது என்று சொல்லி வேதன் சொல்லுகிறது ஆம் புரியமானவர்களே மோச விதமாக சாந்தமுள்ள புருஷன் அந்த சாந்தமுள்ள புருஷனை மக்களும் தீவியாக பேசின போது அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆண்டவருக்கு அது வருத்தமாகி முறியாமை தண்டித்து குஷ்டரோகி ஆகிவிட்டா ஆக்கிவிட்டார் என்று சொல்லி இருக்கிறது திரும்ப அந்த மோசை ஜெபிச்சவர் அவருக்கு சுகம் நடச்சது அதனால் திருச்சபையின் பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நம்ம எங்கே வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் நம்மை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது நன்கு உணர்ந்து எல்லாரும் புதிதாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார் நான் சகலத்தையும் புதிதாக புதிதாக மாற்றுகிறேன் என்று இறைவனாகி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உள்ளான மனுஷன் உலகத்தை மாற்றுவது சொல்லவில்லை அது பின்னால் நாம மாறின பிறகுதான் மற்றெல்லாம் மாற போகின்றது நம்முடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவமாக எபேசர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம் அந்தபடி முந்தினம் நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளாலே கட்டுபோகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பழைய மனுஷனுடைய உணர்வுகள் இடங்களெல்லாம் எல்லாம் களைந்து நாம தான் விரும்பி களைஞ்சு போடணும் அழுக்கு சேலை கட்டிட்டு அது என்ன விட்டு போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதை நம்மளை ஏமாத்தி கொண்டது நாம உறிஞ்சி தரப்பட்டு அது போயிடும் அதுபோல பழைய ஜீவத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கட்டாயம் மாற்றிக்கொள்ளலாம் விரும்பினால் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறது ஆகையால் அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய போக்கு இச்சைகளான கெட்டு போகிற பழைய மனுஷங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் பொய்யான நீதியில் அல்ல மெய்யான நீதியில் போலியாக பேசுவார்கள் பரிசுத்தமாக வாழ்க்கையெல்லாம் பாவமாகத்தான் இருக்கும் அங்கு வேதம் சொல்ல மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக புதுப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை உண்டாக்கின ஆண்டவரை போல நமக்காக கல்வாரி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை போல தூய்மையானவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறபடினாலே பழைய மனுஷனுக்குரிய கிரிகள் எல்லாம் நம்மை விட்டு முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் கோசு சபையார் எழுதுகின்ற பொழுது மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை இப்படி அவர் சொல்லுகின்றார் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனை அவன் செயல்களையே கலைந்து போட்டு தன்னை சிறிஸ்தருடைய சாயலு கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி ஸ்கோலோச சபையார்கள் எழுதுகின்றனர் புதிய மனுஷனை தரித்திருக்கிறதுனால அதனால் புதிய மனுஷனை தரித்த பிறகும் பழைய மனுஷனை மாறி நடக்காதீங்க என்று சொல்லிட்டு நம்ம தெளிவாக இவ்விதமாக எழுதுகிறதை நாம் இங்கே வாசிக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனை அவன் செய்களையும் கலைந்து போட்டு தன்னை சிறுச்சத்தினுடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அருமையானவர்களே நாம் அந்த புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம் நம்முடைய உள்ளவர் போல தூய்மையா இருக்கிற பழைய இருந்து நிறைய நாம் விடுதலை பெற்று விடுதலை பெற்று புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் பொய் சொல்லுகிறது கோல் சொல்லுகிறது சகோதரர்களை பகைப்பது இப்படிப்பட்டதான குணாதிசயங்களை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் ரெண்டு கொஞ்சம் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது புறம்பான மனுஷன் அழிந்து வாசிக்கலாம் ஆகினாலே புறம்பான மனுஷன் அழிந்து போவதற்கான நிலைகள் நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்க வேண்டுமா ஒரு நாள் அது முற்றிலுமாக அழிந்து மாறப்போகின்றது நம்ம விட்டு முற்றிலுமாக இந்த புறம்பான மனுஷன் மாற்றப்பட்டு வேறொரு சாயம் நமக்கு தரப்பட போகின்றது ஆகினாலே புறம்பான மனுஷனிலே அழகு குறையும் பொழுது அந்தஸ்து குறையும் பொழுது தேவஜன்களை கொடுத்து கவலைப்படாதபடிக்கு மாற்றம் மாற்றமடைவது நல்லதுதான் நம்மிடத்தில் இது இல்லாதிருப்பதனால நல்லதான தேவாசாயை அடைய வேண்டும் என்று சொல்லி எண்ணி அந்த புறம்பான மனுஷன் அடைவதற்கு இடம் கொடுத்து ஒரு நாள் பூர்ணமாக நாம் தேவசாயில் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்ல அது எப்போ நடக்கும் தெரியுமா அடுத்து இயேசுநாதர் வரப்போகும் போது வரும்போது அப்படி நடக்க போகிறது இவ்வளவு புறம்பான மனுஷன் அணிந்து உள்ளான மனுஷன் யார் பலப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு புறம்பான மனுஷனை மாற்றி தேவனுடைய சாயலை கொடுப்பதற்காக இயேசுநாதர் மறுபடி வரப்போகிறார் எப்படி என்கேஜ்மெண்ட் ரட்சிப்பின் வசதத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதாவது என்கேஜ்மெண்ட் ஒரு சாரி கொடுப்பார்கள் அதுபோல இயேசு நம்முடைய மனவாட்டியாகிய சபைக்கு நிச்சயதார்த்தத்தின் போது பரிசுத்தாகிய கொடுத்து ரட்சிப்பின் வசதத்தை கொடுத்து இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த புறம்பான வசனங்களை நாம் போமான அழகுகள் நாம் மறந்து மறைந்து தேவனை விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் தேவ சாயலை பூ வஸ்திரங்களை கொடுத்த போகிறார் திருமணத்துக்கு மிகுந்த மென்மையான சாரிகளை கட்டி எப்படி மணப்பெண்ணை ஆயத்தப்படுத்திக் கொண்டு போவதற்கு மனவாளன் வரப்போகிறாரோ அதுபோல இயேசு வரும்பொழுது அப்படி நடக்கப் போகின்றது வாசிக்கிற எப்படி இருக்கிறது எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எவரின் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒன்பது இருபத்தி எட்டாம் வாசிங்க கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து கிறிஸ்துவ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி uh, ஒரே தரம் பணியிடப்பட்டு ஒரே தரம் பணியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு எழும்படி நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு எழும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் இரண்டாம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் மகிமையான சாயலில் வெளிப்பட போகின்றார் முதல்ல பாவம் சாயலில் நம்மை போன்ற சரீரமுடையவராக வெளிப்பட்டார் நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மாமசத்தில் ஏற்றுக்கொண்டு பரிசீலித்தப்படுவதற்காக அப்படி வந்தார் இதனமாக உள்ளான மனுஷனில் பலப்பட்டு பலப்பட்டு புறமான மனுஷனில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தம்முடைய சாயலை கொடுப்பதற்காக அவர் மகிமையின் சாயலில் வெளிப்பட போகிறாராம் அகினால் கிறிஸ்தவ அநேகருடைய பாவங்களை சுமத்தி தீர்க்கும் பொருட்டு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மணவாட்டியானவர் மனவாளனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது போல தமக்காக காத்துக் கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லுவேத்தில் எழுதியிருக்கிறது ஹலோலுயா பிரியமான தேவ ஜனமே மனிதனுக்கு எவ்வளவு பெரிய மேன்மை கொடுத்திருந்தாரோ அந்த மேன்மைகளை மறுபடி அன்று கொடுக்க போகின்றார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஏதோ தரித்திரமான ஒரு வாழ்க்கை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள் இது இறைவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஹலோ லூயா தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்னமே தீர்மானித்திருந்த ஒரு தீர்மானமான வாழ்க்கை மனுஷனாய் ஆவான் தவறு செய்வான் என்பதை அறிந்திருந்து அறிந்திருந்தபடியினால் உலகத்தோட்டத்துக்கு முன்னமே தம்முடைய குமாரனை பரிசீலித்த வேண்டும் என்று தீர்மானித்து அந்த பணியின் மூலமாக மனமக்கள் எப்படி புதுப்பிக்கப்பட்டு தம்முண்டைக்கு மறுபடியும் வர வேண்டும் என்று தீர்மானித்திருந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கின்றோம் ஆகினால் எல்லாவற்றையும் நான் புதிதாக்கப் போகிறேன் அந்த புதிதாக்கப்பட்டவர்களுக்கு பெரிய மேன்மையான வாழ்வு இருக்கிறது சங்கீத புத்தகத்திலே எட்டாவது அதிகாரி இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது மனிதனை எவ்விதமாக வைத்திருந்தார் என்று அரசனாகி தாவிதி சொல்வதை வாசிக்கலாம் எட்டாம் சங்கீதம் நாலாவது சொல்லுங்கள் மனுஷன் நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று மனுஷனும் நினைக்கிறதற்கு மனுஷகுமாரன் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்கிறேன் தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினேன் அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினேன் மகிமையினாலும் கனத்தினால் அவனை முடிசூட்டினேன் மகிமையினாலும் கனத்தினால் அவனை முடிசூட்டினேன் கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து உங்களுடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினேன் சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினேன் ஆடு எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆடு எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் சஞ்சிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சிறிதாவிகரசன் சென்ற ஆதியிலேயே மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்களை நினைத்தவர் விதமாக பாடுகின்றார் அலே லுயா அது குறித்து பிரியமான ஜனமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிகிச்சைகளும் மனிதனுக்கு கீழ்ப்படிந்திருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார் எல்லாவற்றையும் மேலும் மனிதனுக்கு ஒரு ஆளுமை கொடுத்திருந்தார் அதை இழந்து போய்விட்டபடினால் மறுபடியும் அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ஆளுகை தரப்போகின்றார் ஹலோ லூயா ஆதாம் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்டவன் என்று வேத்தில் எழுதியிருக்கிறது பாவம் செய்தவுடன் இந்த சாயல் அவன் இழந்து போய்விட்டான் மறுபடியும் அந்த சாயலை கொடுப்பதற்காக தேவந்தமுடி குமாரனை பாவமாம்ச சாயலில் இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவமன்னிப்பாக இரட்சிப்பை மூலமாக உண்டாக்கி வைத்து திருச்சபையின் மூலமாக இவனை புதிய சிருஷ்டியாக மாற்றி கிறிஸ்துக்குள்ளே அவனை வாழ வைத்து போதித்து புத்தி சொல்லி புதிய மனுஷனாக மாற்றி மறுபடியும் தேவசாயில் அவனை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி செயல்படுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் எவரேற்களும் நிறுவம் இரண்டாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள சிரத்திலே எவரும் நிர்வகர்த்தா அதை தெளிவாக சொல்வதை வாசிக்கலாம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை போமானால் தண்டனை இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரன் விசாரிக்கிறதுக்கு எம்மாத்திரம் அவனை தேவதூதரும் சென்று சிறுவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி முடி கருத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் சகலத்தை அவனுக்கு கீழ்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை ஆம் அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கேட்பட்டிருக்கிற காணோம் என்று சொல்லி சுத்தவேதம் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட பெரிய அதிகாரத்தை பெற்றவன் தவறு செய்துவிட்டபடினால் ஆனால் தவறு செய்துவிட்டபடினால் இந்த ஆளுகையின் அதிகாரம் சாத்தாரணத்தில் போயிருக்கின்றது இந்த உலகத்துள்ள ஆளுகையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை பணிந்து கொள்ளும் அப்பொழுது மக்கள் தருவன் என்று இயேசு கிறிஸ்துவத்திலே அவன் சொன்னான் என்று சொல்லுவேற்றில் எழுதியிருக்கிறான் அவன் உலகத்தின் அதிபதி என்று சொல்லி ஆண்டவரே அவனை கொடுத்து சொல்லியிருக்கிறார் உலகத்துக்கு இப்படி தலைவன் அவனாகத்தான் இருக்கிறான் அவன் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஆளுகையை மாற்றி தேவன் தம்முடைய சாயலால் மணிமக்களை மாற்றி தேவன் திருச்சபையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி இந்த ஆளுகையை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறார் சகலத்தை நான் புதிதாக புதிதாக்குகிறேன் என்று சொல்லுவேன் சொல்லுகிறோம் அதனால் அருமையான தேவஜானமே நம்மை புதிதாக்கி கொண்டு போன்ற ரகசியம் தெரியுமா மறுபடி நமக்கு உயர்ந்த இடத்தை தருவதற்காக சகலத்தையும் ஆளுகள் செய்வதற்காக இறைவனுக்காக நம்ம அநேகர் அநேகத்தை இழந்திருக்கின்றோம் இழந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வருகிற இந்த உலகத்தில் இருப்பது நமக்கு போதும் எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது அப்படிப்பட்ட உணர்வுடைய செய்து கொண்டே இருக்கிறார்கள் சேர்த்து வைக்கிறது தவறில்லை அது தப்பிதமாக ஒரு நாள் போயிட போகின்றது அக்கினி எரிய விழும்பொழுது சுதந்திரமாக எரியும் போது சுலோத்தினுடைய மனை பார்த்துக் கொண்டே இருக்க முடிந்த தவிர அனுபவிக்க முடியவில்லை இன்றைக்கு இங்கே கல் தூணாக நின்று கொண்டுதான் இருக்கிறாள் அதனால் அருமையான தேவ ஜனமே நமக்கு இருப்பதெல்லாம் இறைவனுக்குரியது இறைவனுக்குரியதெல்லாம் நமக்குரியவளாக மாறுகிறது இந்த உணர்வுடைய மக்கள் இந்த உலகத்தில் அடுத்த எப்படி வைக்கப் போகிறார் என்பதை அறிந்திருக்கிற மக்கள் இப்படி ஆண்டவருக்காக மாறுகின்றார்கள் நான் இயேசு ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் இருந்தே திருச்சபையை தெரிந்து கொண்ட நாட்களிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் முதல் இன்றைக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாகின்றது இதே உணர்வுதான் எங்களுக்கு எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் எதையெல்லாமோ சொன்னார்கள் ஆரம்பத்திலிருந்து ஆவியாக சொன்ன வாரத்தில் அப்படியே உள்ளத்தில் பதிந்து விட்டபடினால் மறுபடியும் மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறபடினால் எங்களுக்கு இருந்த கொஞ்சத்தை ஆண்டருக்காக கொடுத்து இன்றைக்கு ஏராளமானவர்களை பெற்று வருகின்றன பிரியமான தேவஜானமே இறைவனதை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் இந்த உலகத்தோடு எல்லா சுழற்சிகளுமே நம்மை அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று ஆளுகை செய்ய முடியாத அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி நம்மை புதிதாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் எதற்காக புதிதாக்குறார் தெரியுமா மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நாம் பொறுமையடைந்து நாம தான் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சொல்லிக் கொண்டு வாழ்வதற்காக மாத்திரமல்ல இந்த உலகத்தையே நம்ம ஆளுகை செய்வதற்காக நம்ம மாற்றிக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்படுத்திருந்தார் என்று சொல்லியிருந்த போதிலும் இன்னும் ஏன் கீழ்பட்டு கீழ்படியவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது நாம் புதிதாக்கப்படாதனாலே பழைய மனுஷனாக ஆதாமுடைய சந்ததிகளாக இருக்கிறபடினாலே ஆதாம் அந்த ஆளுகை இழந்து போனபடினாலே உலகம் அனைத்தும் அது இழந்து போய்விட்டது அரசியல்காரங்க மனுஷனுக்கு மனுஷனை மாத்திரம் ஆளுகிறாங்க மனுஷனை எல்லாரும் ஆள முடியல தீவிரவாதிகளை வந்து ஆளுநர்களையும் சுட்டு போட்டு போயிடறான் அதனால யாரும் ஆளுகட்சிகள் ஏதோ ஒரு அதிகாரத்தை வைத்து மக்களை காத்து வருகிறார்கள் சர்வ சிற்சிகளையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த மனுஷன் அதை இழந்து போனால் மறுபடியும் அந்த ஆளுகை மனுஷனுக்கு வரப்போகிறது அதற்காக இந்த திருச்சபை உண்டாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் பிரியமான தேவஜனமே ஒன்று பொருந்தர் பதினைந்தாம் அதிகாரம் இந்த சரீரம் அழிகின்ற பொழுது இந்த சரீரத்திற்கு முற்றிலுமாக மாற்றம் அடைகின்ற பொழுது அந்த ஆளுகை பிறகு நமக்கு தரப்பட போறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஒன்று பொருந்தர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நாலு வரை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் எல்லோரும் நித்திரடைவதில்லை நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஆனாலும் கடைசி காலம் துணிக்கும் போது நிமிஷத்திலே ஒரு நிமிஷத்திலே இமை பொழுதிலே ஒரு இமை பொழுதிலே எல்லோரும் மர்வமாக்கப்படுவோம் நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் மர்வமாக்கப்படுவோம் நாமும் மர்வமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகியது அழியாமையும் அழிவுள்ளதாக இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமை தரித்துக் கொள்ளும் சாவுக்கு எதுவாக இது சாகாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமி தரித்துக் கொள்ளும் போது அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் அல்ல இந்த சரீரத்தில் ஒரு பெரிய மாறுதலை நாம் அடைய போகின்றோம் இந்த சரீரத்தில் இருக்கிறவர்கள் இந்த சரீரத்தை மறிக்க வைப்பதற்கு இந்த சரீரத்தின் மூலமாக பாவத்தை உள்ளே புகுத்தி ஒரு ஆத்மாவை மறுபடி மரணத்துக்குள்ளாக்குவதற்கு சாத்தான் போராடி கொண்டே இருக்கிறான் போராட முடியுமா அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா இந்த சரீரம் மாற்றம் அடையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புறமான மனுஷன் அழிந்து அழிந்து உள்ளான மனுஷனில் புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற நமக்கு இந்த புறமான மனுஷன் ஒரு நாள் புதுப்பிக்கப்பட போகிறது கடைசிய காலம் தெரிவிக்கக்கூடிய கடைசி மணி நேரத்தில் நம்ம வந்திருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்கின்றது வெளியிருக்கிற பிந்தகோசுகாரன் எல்லாம் உயிரோடு பரவத்து போவாங்கிறது ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அதனால உயிரோடு போயிருக்கிற இனியாவை எனோக்கு மறுபடி வந்தவன்தான் கடைசி காலத்திற்கு தரிசியாக வருவார்கள் என்ன ஒரு தரம் மறிப்பது பின்பு நியாயத்திற்படையில் மனுஷனுக்கு நினைக்கப்பட்டிருக்கிறபடியினால் இயேசுநாதர் மறித்து இருந்ததானே பிரலோகத்து போனார் ஆகினால் எல்லாரும் மறித்த பிறதான் பிரலோகம் என்பது பிரசங்கம் அது தப்பிதம் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள அது உலக மனுஷனுக்கு உலக மனிதர்கள் எல்லாரும் நிச்சயமாக மறித்துதான் எழுந்திருக்க வேண்டும் நிச்சயம் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படை அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நியாய தீர்ப்பு இங்கேயும் முடிந்து விடுகிறது நாம் உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக மாறப்போகிறோம் பரிசுத்துவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பால் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று எழுதியிருக்கிறபடியினால் நம்மை தேவன் புதுப்பித்துக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் வேறு ஹலோ மையா இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிற தெய்வீக ரகசியத்தை அப்போ சொல்லுக்கு மாத்திருந்தது அன்று சொன்னார் இப்பொழுது அப்போ சொல்லும் தெற்க தரிசனங்களுக்கும் அறிவித்தது போல முற்காலங்கள் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி இதுவாய் மருசுத்தவங்கள் எழுந்திருக்கிறபடியினால் இந்த கடைசி நாட்களிலும் திருச்சது என்று தலைமைக்கு விட நாம் அறிவிக்கப்பட்டு நாம் அதை அறிந்து கொள்ளும்படியாக விளக்கி கொடுத்ததற்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம் புரியமான இயேசுநாதரை சொல்லுகிறார் என விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடும் என விசுவாசிக்கிறவன் எவனும் மறிக்காமலும் இருப்பான் ஆனா அன்றைக்கு வேதப்படி இப்படி அப்படி கிடையாது எல்லாரும் மறிச்சுதான் போகணுங்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்களும் சொல்லிக் இருக்கட்டும் இது ரகசியம் ரகசியமான காரியம் ஆகையினால் நம்முடைய உள்ளமானது பிடிப்பாக்கப்பட்டு புயலாக்கப்பட்டு புறமான சரீரத்தினுடைய தோற்றங்கள் சாயல்கள் ஆடம்பரங்கள் எல்லாம் மறைந்து மறைந்து வந்து கொண்டிருக்கிறது அடுத்து என்ன வரப்போது தெரியுமா கடைசி காலம் துணிக்கும் போது இந்த சரீரம் மர்வமாகி பறந்து போக போகின்றது அந்த நிலைக்கு நம்மை கருத்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினால் ஒவ்வொருவரும் அந்த நிலை அடைந்து கொள்வதற்கு பழைய மனுஷர்களை முற்றிலுமாக களைந்து விட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த நிலை அடைவதற்கு சர்வ சிகிச்சைகளும் தவித்துக் கொண்டே இருக்கின்றதா ஆகிருந்த ஆளுகை இல்லாதபடினாலே அமிதமாய் மிருகங்களும் ஒற்றுமையாக இல்லாதபடினாலே ஒரு மிருகத்து ஒரு முகம் பகைத்து அழித்து கடித்து செலறி எல்லாத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறபடினால் சர்வ சூழ்ச்சிகளும் பிரசவேதனைப்படுகிறது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆளுகைக்குரியவர்களாக வெளிப்படும் போது நமக்கும் இந்த நிலை மாற்றப்படுமே என்று எல்லா சிகிச்சைகளும் அறிந்து வேதனைப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த போதனை எழுதுகின்றார் ரோமர் எட்டு பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை பாருங்க அது எப்படி தெரியும் பவுலுக்கு சிருஷ்டிகள் எல்லாம் காத்திருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் இரவனாகி ஆண்டவர் வெளிப்படுத்தி மூன்றாம் ஆண்டவருக்கு எடுத்துக்கொண்டு அவருக்கு இந்த ரகசியமெல்லாம் கற்றுக் கொடுத்தபடினால் அவர் மிக தைரியமாக எழுதுகின்றார் சிருஷ்டியானது அவனோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறது வாசிக்கலாம் ஆம் அதே சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆமா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தை ஆளுகின்ற பொழுது தங்களுக்கு ஒரு சியாதீனம் கிடைக்கப் போகின்றது தங்களுக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட போகின்றது ஒரு மிருகத்தை கண்டு ஒரு முகம் பகைத்து அழிந்து கொண்டிருக்கிறபடினால் ஒன்றே ஒன்று பிடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறபடினால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது என்பதை சகல சிற்சிகளும் காத்து இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறது வாசிக்கலாம் அந்த சிகிச்சையானது சுய இல்ல ஆம் ஆண்டவரே அவர்களை இந்த மாயைக்கு கீழ்படுத்தி வைத்திருக்கிறார் மனிதன் பாவம் செய்து விட்டபடினால் மனிதன் தேவசாயி இழந்து போய்விட்டபடினால் சர்வ சிற்சிகளுடைய அழகை எல்லாம் மாற்றி அவர்களையும் எப்படி மாயைக்குள்ளே உட்படுத்தி வைத்திருக்கிறாராம் அவைகளும் தவித்துக் கொண்டே இருக்கிறதாம் அலுயா அவர்களுக்கு இருக்கிற தவிப்பு கூட ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லை ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மறுபடி உலக பிரகாரமாக வாழணும் உல்லாசமா இருக்கணும் அப்படிதான் மற்றவர்களை போல நன்றாக இருக்க வேண்டும் இப்படி உலக எண்ணங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த மாமிசத்திலிருந்து முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டுமே தேவனுடைய சுத்தத்தின்படி தேவ சாயில் அடைய வேண்டுமே தேவன் வைத்திருக்கிற அழியாத சுதந்திரத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற உணர்வுகள் அநேகருக்கு இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாக வர வேண்டும் ஹலோ நம்மை புதிதாக்கி கொண்டிருக்கின்ற நோக்கம் என தெரியுமா நம்முடைய ஆத்மாவை மாத்திரமல்ல சரீரத்தையும் புதிதாக மாற்றி நம்ம இந்த உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளை ஆளும்படியாக வைக்கப் போகிற ஒரு நாள் வருகின்றது அந்த சர்வ சிற்சிகளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது ஹலோ லூயா அதனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் தவறு செய்ய போகும் பொழுது சிகிச்சைகள் எல்லாம் வேதனைப்படும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் பரலோகத்தில் மறுசுத்தவர்கள் வேதனைப்படுவார்கள் தேவ தூதர்கள் நாணுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் எல்லாரும் மாற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்மை கொடுத்து பரலோகம் கழி கூறும்படியாக சிகிச்சைகளும் அழுந்து கழி கூறும்படியாக தேவ தூதர்கள் எல்லாரும் நம்மளோட பழகி கொண்டிருக்கிற எல்லாரும் ஆனந்த பழக்கம் வரும்படியாக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் புதிய சிறுச்சியாகவே இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றார் மற்றவர்கள் பார்க்கவில்லை சொந்தக்காரர்கள் வீட்டுக்காரங்க பார்க்கல ஆனா இத்தனை சர்வ சிறுச்சிகளும் தூதங்களுக்கு பணிவிடை செய்கிற தேவ தூதர்களும் பரலோகத்தில் இருக்கின்ற பரிசுத்தவனுடைய ஆவிகளுமே பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம் அதனால் திருச்சபை என்பவர்கள் மிக கவனமாக புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்தை செம்மையாக பயன்படுத்தி தேவ புத்திரர்களாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய தகுதியுடைய மக்களாக வெளிப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் வாசிக்கலாம் ஆகியா நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆம் இதுவரைக்கும் சர்வ சிற்சியும் ஏகமாக தவித்து பிரசவேதனைப்படுகிறது அதுவுமில்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமீட்பாகிய புத்திரை சீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அந்த தவிப்பு நமக்குள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது வேற நிறைய காரியங்களுக்காக கவலைப்படுறது கவலைப்படுற நல்லதா உலகத்தில் இருக்கிறதுனால அதோட மேலான ஒரு தவிப்பு ஏற்பட்டிருக்கணும் இந்த மாமிசத்தை மட்டும் நாம் மாற்றப்பட வேண்டுமே இந்த மாமிசம் மர்மம் அடைய வேண்டுமே இந்த சரீரம் முற்றிலுமாக நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டுமே அப்போ சிவாகி பரிசுத்த சொல்லுகிறார் நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சிரத்திலிருந்து யாருன்னு விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி சொல்கிறார் ரோமருடைய காலத்திலே ஒருவன் ஒரு ஆளை கொலை செய்து விட்டால் மறுபடியும் ஒருவருமே கொலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பயங்கரமான சட்டத்தை வைத்திருந்தார்கள் கொலை செய்யப்பட்ட பாடியை அந்த கொலை செய்தவனுடைய முதலில் வைத்து கட்டி விடுகிறது அவனுடைய புறங்கையை ரெண்டும் கையை ரெண்டும் பின்னால் வைத்து கட்டி இந்த பாடியை முதலில் வைத்து நல்ல பெல்ட் போட்டு கட்டி அவனை ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அது நாட்டம் அடித்து நாட்டம் அடித்து புழு அவன் வைத்தியனுடைய உடம்பு அரிச்சு அரிச்சு யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க யாரும் ஊரில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எங்கேயாவது யாரும் கண்டாலும் அடித்து நொறுக்கி விடுவாங்க குலகார போய் போறான் அப்படின்ட்டு மறைந்துதான் வாழ்ந்து வாழ்ந்து அப்படி அந்த பாடியோடு செத்து போன பாடியோடு அவனை செத்து போயிடுவானாம் இது ரோம ஆட்சியில் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அதை அறிந்திருந்தபடினால் பவுல் சொல்வாங்க மாமிசத்தினை மாமிசத்தனை எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது அது உள்ளான மனுஷனை அரித்துக் கொண்டே இருக்கிறது உள்ளான மனுஷனுக்கு விடுதல் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது யார் இந்த மரண சீரத்தில் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்று ரட்சிப்பின் ஆரம்ப காலத்தினுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பெருமாளத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எப்படி எப்படி எழுதியிருக்கிறார் அந்த ஆவியின் பிரமாணத்தை பெற்றிருக்கின்றதான நாம் அதை குறித்து கவலை இல்லாதபடிக்கு அதன் மூலமாக கிடைக்கிற மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வில் அதன்படி வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக ஆக்கியரித்திருப்பு நம்மை தொடரும் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார் இரண்டாவது சொல்லம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே நாம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே நம்மை ஏன் விடுதலை ஆக்கவில்லை என்றால் நாம் அந்த பாவத்தை மறுபடி விரும்புகின்றோம் தேவ ஜனமே அது வருந்தத்தக்க காரியம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளும் ஒன்னாவது வசன வாசிங்க ஆறபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவளா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவளாக இருந்து கிறிஸ்து கொடுத்தால் புது சிறுசியாக இருக்கிறான் என்று நாம் வாசித்தோம் அப்படி கிறிஸ்து இயேசு உட்பட்டவளாக இருந்து மறுபடியும் மாமிசத்தின்படி நடந்தால் அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லுவது சொல்லுகிறது ஆனால் பயபக்திக்குரியவனாக இந்த மாமிச சரீரம் ஒரு நாள் மாற்றப்பட வேண்டுமே அதனால் சரீரத்திலிருந்து விடுதலை பெற அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திரை சீகார் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் எல்லாருடைய தவிப்பும் அதுவுமாக இருக்கட்டும் வேறு காரியங்களுக்காக தவிக்காதபடி நம்முடைய இந்த சரீரம் மாற்றப்பட வேண்டுமே அப்படியான இதில் வியாதி வராது இதுல மரணம் வராது தாகம் வராது ஒண்ணுமே வராது இது மாறிவிடுமானால் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக கடந்து போக முடியும் அதனால் நம்முடைய தவிப்புகள் நோக்கங்கள் எல்லாம் அந்த சரீரம் மாற்றப்பட வேண்டும் மர்வம் அடைய வேண்டுமே ஆத்மா மர்வம் அடைந்து கொண்டே வருகிறது அது நாம் உணர்கிறோம் நம்மை அநேகர் காணுகிறவர்கள் உணர்கிறார்கள் ரொம்ப மாற்றம் ஆகிவிட்டீங்களே பேச்சு நடவுடை எல்லாவற்றிலும் மாற்றம் ஆகிவிட்டீர்கள் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படி மாற முடியலை எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அது மாற்றமடைந்திருக்க நாம் சந்தோஷப்படுறோம் அடுத்து நம்மை மறுபடியும் சாத்தான் தூண்டி விடாதிருப்பதற்கு இந்த மாமிசத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று யாவரும் வாஞ்சித்து தவிக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகின்றார் எபேசர் ஒன்னாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே போல் சொல்வதை வாசிக்கலாம் பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது எதற்கு தெரியுமா தம்முடைய தயவுள்ள சத்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் அப்படி கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே மன்னிப்பாகி மீட்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது மன்னிப்பாக ரட்சிப்பை பெற்றிருக்கிற நமக்கு சுவீகார புத்தராகும்படி ஒரு கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தயவுள்ள சத்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்தனாக இருக்கும் பிதாவாகி தேவனுக்கு இயேசு கிறிஸ்தவருடைய சொந்த குமாரர் நம்மளாறு சுவீகார புத்தர் தத்து பிள்ளைகள் என்று சொல்வார்கள் அவருடைய சொத்தனெல்லாம் பங்கு பெறும்படியாக அவருடைய அவசியம் எல்லாம் ஐஸ்வர்யத்தினெல்லாம் பங்கு பெறும்படியாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக சுவீகார புத்தராக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகின்றார் அருமையான தேவஜனமே ஆதாமை ஆண்டவர் தம்முடைய சொந்த பிள்ளையாக உண்டாக்கி இருந்தார் அவர் ஆண்டவரை விட்டு பாவம் செய்து சாத்தானுடைய அடிமைக்குள் நான் இயேசு கிறிஸ்தன் மூலமாக இந்த பாவமணிப்பாக ரட்சிப்பு நமக்கு தந்து நம்மை சுவீகார புத்தராக அவர் எடுத்து அவருடைய எல்லா நன்மைகளும் தர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறபடி நான் நம்முடைய சரீரம் இப்போண்டாவதற்கு இற மக்கள் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டுமா அப்படி அந்த வீழ்க்கப்பட்ட மக்கள் கருத்துடையவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து ஆயிரம் வருஷம் அரசாட்சியை போறார்கள் அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா விவசாயத்திற்கு திருச்சும் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஐந்தாவது வசனம் ஓனாயும் ஆட்டுக்குட்டி ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோல புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும் ஆம் என்னுடைய பரிசுத்த பருவதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கருத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் உலகத்தில் சர்வ சிறுசுகளும் ஒன்றை ஒன்று நேசித்து ஒன்றோடு ஒன்று பழக ஆரம்பித்து இப்பொழுது இது ஆரம்பித்திருக்கிறது பாருங்க ஆட்டு அதாவது புலிக்குட்டி வந்து ஆட்டு பக்கத்தில் பால் பிடிக்க வரதில்லை இந்த சாயலை பார்த்தாலே விரட்டி அடிச்சிடும் இப்போ புலிக்குட்டிகள் எல்லாம் ஆட்டு ஆடுகளிடத்தில் பால் குடிக்குது எனவே ஒவ்வொன்று கொண்டு மாற்றமடைந்து பெரிய ஆச்சரியமாக மிருகங்களுக்குள்ள ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது காண முடிகின்றது அந்த மனுஷன் மாத்திரம் இப்ப மிருகமா மாறிட்டே இருக்கிறான் மிருகம் எல்லாம் பழைய நிலைக்கு வருகின்றது மனிதர் ரொம்ப மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிற அப்படின்னா நம்மவர்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட வேண்டும் விவசாய பதினொன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட தங்கும் வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக்கொள்ளும் கண்டுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு கூட படுத்துக்கொள்ளும் கண்டுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்த ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகின்றது தேவ புத்திரர்கள் வெளிப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவ சாயலை அடைந்து மர்மம் அடைந்து இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய வருகின்ற பொழுது எல்லா சிருஷ்டிகளும் ஆதி நிலைக்கு மாறப்போகின்றது மனிதனுக்கு அடங்கி இருக்க போற மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வரப்போகிறது மிருகங்கள் ஒன்றே ஒன்று நேசிக்க ஆரம்பிக்கின்றது அமிதமாய் பசுவும் கரடியும் கூடிமையும் அப்படி குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோலத்திலும் வாசிங்க பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் குடிக்கிற பிள்ளை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை காட்டு விரியன் புற்றில் தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பருவதம் அங்கு தீங்கு செய்வாரும் இல்லை என் பரிசுத்த பருவதம் அங்கு தீங்கு செய்வாரும் இல்லை செய்வாரும் கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தர் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் பூமி கர்த்தர் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது பூமியில மக்கள் இருப்பார்கள் பாவிகளும் இருப்பார்கள் அதெல்லாம் இறைவனை பற்றி அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வார்கள் இறைவனுக்கு ஆராதனை செய்த மக்கள் இவர்களுக்கு பெரிய மேன்மையா ஏற்கனவே இவர்களுக்கு படுகிறதே உலகம் அப்படியே பல்லோக மாதிரி மாறிவிட்டதே ஆடு மாடுகள் எல்லாம் ஒன்றாக இந்த சிங்கமும் கரடியும் ஒருமித்து பசுவும் கரடியும் புலிகளும் ஒன்றாக வாழ்கிறது என்று சொல்லி கருத்துரை குறித்து உலகம் அப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறது எப்பொழுது தெரியுமா நாம் எல்லாரும் மர்மம் அடையும் நம்மை புதுப்பித்துக் கொண்டு புதுப்பித்துக் கொண்டு ஆத்மா புதிய சிகிச்சையாக மாற்றப்படுவது மாத்திரமல்ல சரீரம் ஒரு நாள் புதுப்பிக்கப்பட்டு தேவசாய அடைந்து உலகத்தை ஆளுகள் செய்கின்ற போது இப்படி ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் நம்மை இப்படி அழைத்திருக்கிறார் ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது நம்மை வேறு பிரித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய உலகத்திலே தூய ஆவியத்தை புதுப்பித்து புதுப்பித்து தூய்மைப்படுத்துவதற்கு நோக்கம் என்ன தெரியுமா இந்த புறம்பான மனுஷன் அழிந்து அழிந்து ஒரு நாள் இறைவனை போன்ற சாயலை அடைந்து இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கையினை பெற்றுக் கொள்வதற்காக அலலுயா அலலுயா இங்கே அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்திலே அப்போ சிலாகி பரிசுத்த யோவான் புதிய அரசியலமை காணுகின்ற பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்வதை வாசிக்கலாம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சரிசுகிறேன் முந்தினவெளிது நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றதும் இல்லை நான் சிரிச்சுகிறதுனால நீங்கள் எந்தெந்தைக்கு பகிர்ந்து கழிகூர்ந்து கொண்டீர்கள் என்று சொல்லியிருவனாகி ஆண்டவர் சொல்லுகிற புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கப் போகிறார் எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறேன் நம்மை புதிதாக்கி விட்டதோடு நின்று விடாதபடி இந்த வானத்தையும் பூமியும் கூட மாற்றும் என்று அதில் பாவம் நடந்து விட்டபடினாலே பானமன்றத்திலே சாத்தானுடைய கூட்டம் எல்லாம் இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார் இந்த வானத்தையும் பூமியையும் புதிதாக்கப் போகிறேன் புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கப் போகிறேன் நீ இணைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதில்லை நான் சிருஷிக்கப் போறபடினால் நீங்கள் மகிழ்ந்து கழிபோர்ந்து கொண்டிருங்கள் ஹலலுயா ஹலலுயா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களும் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் வாசம் பண்ணும்படியாக தேவன் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டு பண்ண போகின்றார் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிரிச்சுகிறேன் முந்தினவழி நீ நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நான் சிரிச்சுகிறதுனால நீங்கள் எந்தெந்தைக்கு மகிழ்ந்து கழிகூர்ந்துங்கள் இதோ எரசலமே கழிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிரிச்சுக்கிறேன் ஹலோ லுய்யா ஹலோ லுய்யா தேசலேமு கிழமை கொண்டு வந்திருப்பது எதற்கு தெரியுமா நம்ம எல்லாரும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக ஒருபோதும் கவலைகளும் கண்ணீர்களும் வருத்தங்களும் வியாதிகளும் வேதனைகளும் இல்லாதபடி ஒரு புதிய வாழ்வை நமக்கு தருவதற்காக நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறபடியினால் மக்கள் பழையகளை முற்றிலுமாக விட்டுவிடுங்கள் பழைய மனுஷனுடைய செயலை களைந்து போட்டு தன்னை சிறுச்சத்தினுடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் ஹலோயா இந்த புதிய பூமிக்கு பரலோகத்திலிருந்து புதிய செலுமி இறங்கி வரப்போகின்றது வெளிப்படுத்தலாகவும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போய் முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போய் சமுத்திரம் இல்லாமல் போயிட்டாலே இந்த சமுத்திரத்து மேலதான் இந்த பூமி மிதந்துகிட்டே கிடக்குது ஒரு பேழ மாதிரி சுனாமி வந்த பிறகுதான் இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி அநேக விஞ்ஞானிகள் கண்டிருக்கிறார்கள் வெளியே புதிய தகடுகள் வைத்து அந்த தகடுக்கு மேல இந்த பூமி உருண்டையாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது கப்பல் மாறி தண்ணிகளை மிதந்து கொண்டே இருப்பதற்கு ஆண்டர் அப்படி செய்திருக்கின்றாரா அந்த தகடுகள் எல்லாம் அசைய ஆரம்பிக்கும் போதே சுனாமிகள் ஒன்றோடு ஒன்று ஓதுகின்றது இப்படி கடல் கொந்தளித்து வெளியே தண்ணீர்கள் எல்லாம் அலைபோதுகின்றது இது தகடு அடியில் ஒன்றாக இருக்கிறது மேல துண்டு துண்டா பூமி பிறந்திருக்கு ரெண்டு தகடு என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அந்த தகடு ரெண்டு ஒன்றாக இணைகின்ற நேரத்தில் தான் அதிர்ச்சி உண்டாகி இப்படி பூமி அதிர்ச்சிகளும் இதமாய் கொந்தளிப்புகள் உண்டாகிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனா காலம் என்ன சொல்றான் தெரியுமா பூமாதேவி வந்து பூமியை தோல்ல தாங்கிட்டே இருக்கிறாளாம் அது ரொம்ப தோல் வலிச்ச உடனே அடுத்த தோல்ல மாத்தும் போது கொஞ்சம் ஷாக் ஆயிருந்தா அதனால தான் பூமி எதிர்ச்சி அந்த காலத்துல அவன் அறியாமையின் காலத்தில் சொல்லிக் கொடுத்தா இப்பதை சொன்னா நிச்சயமா அடிச்சு போடுவாங்க எல்லாரும் அதையும் சொல்லிட்டு அப்படி அல்ல இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாள் தேவ வெளிப்படுவதற்காக சர்வ சிகிச்சைகளும் காத்துக்கொண்டு தவித்துக் கொண்டே இருக்கிறது நம்மை வரவேற்பதற்கு சகல சிற்சிகளும் ஆயத்தமாக இருக்கலாம் உலகத்தார் வேண்டாம் வெறுத்திருக்கலாம் சொந்தக்காரங்க வெறுத்திருக்கலாம் நம்முடைய தோற்றத்தையும் நம்முடைய உடல்நிலைகளையும் பார்த்து வேண்டுமான சமுதாயத்தில் சேர்க்க மாட்டாங்க கல்யாணம் விட்டு கூப்பிட மாட்டாங்க வேண்டாம் வச்சுட்டு போறாங்க நம்மளை வரவேற்பதற்கு யாரு காத்திருக்கா தெரியுமா சர்வதேச சிற்சிகளும் இப்பொழுது சிற்சிகள் எல்லாம் நம்மை கண்டு மரியாதை கொடுக்கின்றது ஒதுங்குகின்றது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் அந்த புதிய சிருஷ்டியாக ஆகி கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் தெரியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய ஊழிய காலத்தில் இதெல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அருமையான தேவச்சானமே ஆரம்ப ஊழிய காலத்தில் எங்களுக்கு செருப்பு இருக்காது கொடை இருக்காது அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஜெயம் பண்ணிட்டே இருப்போம் நேரம் எல்லாம் தெரியாது உடனே பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் திடீரென்று ஒரு ஆளை சந்திக்கிறது வெளியே போய் சொல்லுவார் அந்த கிராமத்தில் ரெண்டு மூணு மைல் தூரம் நடந்துதான் அந்த வீட்டுக்கு போக வேண்டும் ஆனா பயங்கரமான வீணாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதே கிடையாது வெளியே புறப்பட்டு போனவுடன் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு மேகம் வந்து அப்படியே சூரியனுக்களாக மறைத்துக் கொள்ளும் போய் சேர்ந்து திரும்ப வருவதில் அந்த மேகம் அப்படி கூட வந்து கொண்டே இருக்கிறார்கள் காணப்படி அப்படி நிழலாகவே இருக்கும் பிரியமான தேவ ஜனமே சிறுவன் மக்களை இது அறுபது வருஷமாக பகலில் சம்பத்தினாலும் இரவில் அக்கினி சம்பத்தினால் தேவன் வழி நடத்தினார் என்று எழுதியிருக்கிறது அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவஜானமே இவ்விதமாக புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கி இதுமாய் புதிய அரிசனம் ஆகிய பரிசுத்த நகரம் மறுபடி வாசிப்போம் வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் புதிய வானத்தையும் புதிய பூமியும் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போய் முந்தின ஒளிந்து போயின அதற்கு ஒரு வழக்கம் தான் இந்த செய்தி நான் நிப்பாட்டினேன் அதாவது சமுத்திரமும் இல்லாமல் போய்விட்டது இந்த சமுத்திரத்தின் மேலதான் அந்த பூமி இருக்கின்றது ஜலத்தின் மேலதான் அந்த பூமி இருந்து கொண்டிருக்கின்றது ஜலத்திலிருந்து தோன்றி மூலமாக ஒரு சுதந்திர சபை சார்ந்த ஒரு போதகர் எங்களோடு பேசிட்டு வந்தார் வேலைவாக்கி பேசிட்டு வரும்போது அவர் கேட்டார் பிரதமர் இந்த மாதிரி பூமி மாறி போகும் புதிய பூமி புதிய வானம் என்று இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க மூலாதாரத்தில் மாற்றப்பட்டது போல சோனம் குமர நடந்தது போல நடக்கும் என்று நான் ஆண்டவர் சொன்னார் அந்த அழிவுக்காக அப்படி சொன்னார் எதிர்பாராத நேரத்தில் அழிவு வந்ததுக்காக அப்படி சொன்னார் புதிய வாகனத்தை கொடுத்து அப்படி அல்ல புதிய பூமி கொடுத்து அப்படி அல்ல என்று சொன்னபொழுது அது எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார் இந்த வசனத்தை அவருக்கு வாசித்து காண்பித்தேன் சமுத்திரம் இல்லாமற் போகும் இந்த வசனத்தை கேட்டவுடனே அவர் சொன்னார் அப்படியான உலகம் இல்லாம போயிடுங்க அவன் ஒத்துக்கொண்டார் ஆகினால் பிரியமான தேவ ஜனமே இந்த சமுத்திரம் இல்லாமல் போயிடும் இந்த உலகம் எல்லாம் இல்லாமல் போயிடும் ஒரு நாசியவாதி ஒரு தடவை நடந்த சர்ச்சை பண்ணும்போது கேட்டா இப்படி வேற பூமி உண்டாக்குவாருன்னு சொல்றீங்களே இந்த பூமியில் மண்ணெல்லாம் இங்க கொண்டு போடுவாருன்னு கேட்டாங்க அப்ப நான் கேட்டேன் இந்த பூமியுடைய மண்ணெல்லாம் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா பாட்டு சுமந்து கொண்டு போட்டேன்னு நினைக்கிறியா கடவுளை யாரைத்தான் நினைக்கிறீங்க மண்ணனால உண்டாக்கி வச்ச பொம்மையை நீ கும்பிட்டு வந்துட்டு இப்ப அது தப்புன்னு சொல்லி நரசிகனாக ஆயிட்டனால கடவுளில் என்ன சொல்லி உன்னால் நிர்மிக்க முடியுமா கடவுள் சொன்ன வார்த்தையினால் இந்த உலகம் உண்டாயிருக்கிறது என்று வார்த்தை சொல்லும் போது அப்படி அது இல்லாமல் போயிட முடியுமா அதுக்கப்புறம் பேசாம போயிட்டான் அப்புறம் நான் கேட்டா கடவுள் பேசுறாருன்னு சொல்றீங்க அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் என்ன உலகத்தில் எத்தனையோ கோடைக்கணக்கான பாட்சிக்காரங்களா இருக்கிறாங்க அப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசினா அவர் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னா உங்க அப்பா போன்ல பேசுறதா நினைச்சிட்டா இல்லையா உங்க அப்பா கூட ரெண்டு பாஷை தெரியும் தமிழ் இங்கிலீஷ் தெரியல இந்தியாவில வேணா தெரியல ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ ஒரே பேச முடியும் மனுஷன் கடவுள் அப்படி கிடையாது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்களோடு அவர் பேச முடியும் உள்ளத்தை கடந்தவர் நம்பி நீ நினைக்கிறபடி என்ன அதுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டான் பிரியமானவர்களே இறைவனை பற்றி நான் சரியாக அறிந்து கொண்டு இப்படி பரலோகத்திலிருந்து புதிய வானம் புதிய பூமியை நான் கண்டேன் சமுத்திரம் இல்லாமல் போய்விட்டது அடுத்தபடியாக யோவானாகிய நான் புதிய எரிசிலமாகிய பரிசுத்த யோவானாகிய நான் புதிய எரிசிலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிந்த பிறகு மறுபடியும் சபையை தேவனிடத்துக்கு செல்லுகின்றது இந்த பூமி நியாயந்திருக்கப்பட்டு அழிக்கப்பட போகின்றது அதற்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட்ட பிறகு அது பர்வத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது வரும்போது எப்படி இருக்குமா வாசிங்க அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்படித்தான் ஒரு விளக்கம் தரும்படி வேறு விளக்கம் அது பெரிய நகரமாக பழியோடிய போல ஜொலிக்கின்ற ஒரு நகரமாக அது வெளிப்படப்படுகின்றது அல்லது மனவாட்டி என்று அதற்கு ஊமை கொடுத்தபடினால் எஸ் எர் ராஜாஜி எப்படி அலங்கரித்து அலங்கரித்து மனவாட்டியாக அந்த மணவாளன் ஏற்றுக்கொண்டது போல அந்த மனவாளனுக்காக ஆயத்தப்பட்ட மனவாட்டியை போல இறங்கி வருகின்றது பிரியமான தேவஜானமே நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று இறைவனாகி ஆண்டவர் சொல்கின்றார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது சிலத்தை மறுபடியும் வாசித்து செய்தி முடிப்போம் சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார் ஆம் இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் யார் சொல்லி எழுதுன தெரியுமா இறைவன் சொல்லி எழுதியிருக்கிற வசனங்கள் சகலத்தினால் புதிதாக்குகிறேன் அந்த புதுப்பு வேலை நம்மளை நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கொண்டே வருகின்றது பெரும்பாலான மனுஷன் அழிந்து கொண்டே வருகின்றது அழிந்துனா மாம்சத்தின் அழிவு என்ன மாம்சத்தினுடைய உணர்ச்சிகள் ஆடம்பரங்கள் ஆசைச்சிகள் பொருட்சிகள் எல்லாம் அழிந்து அழிந்து அழிந்து மாறிக்கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு ஆள் இந்த சரீரம் மறுமடைந்து இறைவனை போல மாறப்போகின்றது பிரியமான தேவஜானமே எல்லா சிற்சிகளும் நம்மளோட உறவாட போகின்றது எல்லா சிற்சிகளையும் ஆளும்படியான ஆளுகை நமக்கு தரப்போடு ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினீர் நாங்கள் பூமியில் அரசாங்கம் என்று புதுப்பாட்டு பாடினால் எல்லாம் புதுப்பிக்கப்பட்ட பாடல்கள் பழைய பாட்டெல்லாம் வந்து இப்ப பாடுறது கூட்டத்துக்கு வந்தா கண்ணீர் விடுச்சிட்டு எனக்கு அது இல்லை விளிம்பு சொல்றதெல்லாம் இப்ப இல்லை இப்ப புதிய பாட்டை பாடுற மகிழ்ச்சியோடு ஒரு கருத்தர் எனக்கு அப்படி செய்தார் எனக்கு அதை சொன்னார் இதை செய்தார் என்று சாட்சியில் இருந்து நம்முடைய சாட்சிகள் இப்போது புதுசாக மாறிட்டு ஆரம்ப கால சாட்சியெல்லாம் வேறதான் சொல்லுவோம் இல்லையா அது பழைய பாட்டு இப்ப நம்மை புதுப்பித்து புதுப்பித்து கருத்தை பூர்ணமாக்கி கொண்டிருக்கிறபடியினால் புதியவர்களே வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே காலம் மிக நெருங்கிவிட்டது அதனால் நம்முடைய சரீர மீட்புக்காக சர்வ சூழ்ச்சிகளும் காத்துக் கொண்டிருக்கிறது போல ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திரி சிவான வருவதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கின்றபடி அந்த தவிப்பு நம்முடைய பெருகட்டும் அது சீக்கிரத்திலே அந்த மாறுதல் உண்டாகி பெரிய மேன்மை நாம் அடைய போகிறோம் என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறபடினால் இந்த வார்த்தையை இந்த சத்தியம் உண்மை உள்ளது இதை எழுத வேண்டும் என்று சொல்லி எழுதி நமக்கு பிரசங்கிக்கின்றபடினால் இதை நாம் வாழ்க்கையை சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்